うんそうですねこの शुक्लाम्बरधर्मविष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं सर्वशान्ति सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवति सदा ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் முருகேஷ் வந்தார்னு ஆன் பண்ணேன் இதெல்லாம் கட் ஆயிடுச்சு அவர் ஆன் பண்ண இதில் கட் ஆயிடுச்சு சரி சைலண்ட்டாக ஆகினா இருக்குன்னு பார்த்தா அதை குரூப் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ பண்ண போகிறது என்ன பண்ண எல்லா காலும் ஹோல்ட் ஆகிடுச்சு பழகுங்க ஒரு விவரம் ம் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறோம் சரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது உள்ளது கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி எவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்று வைத்து ஞான விளக்கேற்று வைத்து இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காலத்துணை நிற்கட்டும் காலத்துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम எப்படி இன்றைக்கி நம்ம பகவத்கீதை போகக்கூடிய ரெண்டாவது நாள் வகுப்பில் இருக்கிறோம் அதாவது நேற்று பெயர் காரணம் பார்த்தோம் இந்த பகவத்கீதை அப்படின்னா என்ன ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்ட்டு இன்றைக்கி இன்னும் நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் தேதினா கூட அதுக்குள்ளே நுழைத்துக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்திருந்தால் நாம் இந்த பகவத்கீதையின் பேச்சுக்களை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அதில் அடுத்த விஷயமா நம்ம புரிஞ்சுக்க போகிறது பகவத்கீதைங்கிற நூல் நமக்கு எங்கேருந்து கிடைத்தது எப்படி பற்றி ஒரு கண்ணோட்டம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்தா நல்லது சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக போகும் அப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பகவத்கீதைங்கிறது மகாபாரதங்கிற நூலில் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த மகாபாரதங்கிறது ஒரு நம் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் முன்னோர்கள்னு சொன்னாலே நமக்கு ஒன்று தெளிவாக போயிடுது என்ன அப்படின்னா நம்ம இரண்டாவது மூன்றாவது நான்காவது நிலைகளில் பார்த்த மாதிரி இந்த சாத்தியத்தை அடைவதற்கு சாதனங்களுடன் வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒரு குழுவாக வாழ்க்கை நடத்தினார்கள் கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக இவைகளெல்லாம் இணைந்த ஒரு சமுதாயமாக ஒரு தேசமாக வாழ்ந்தார்கள் அப்படி வாழும்பொழுது இந்த வாழ்க்கையை சாதனமாக கையாண்டு வாழ்ந்தார்கள் அப்படி வாழும்பொழுது வழக்கமாக எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை வர மாதிரி தனிநபர் வாழ்க்கைனாலும் அதில் பிரச்சனைகள் இருக்குது குடும்ப வாழ்க்கைனாலும் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது சமுதாய வாழ்க்கைன்னா சமுதாயத்துலேயும் பிரச்சனை இருக்குது அரசியல் வாழ்க்கைன்னா அரசியலையும் பிரச்சனை இருக்குது எல்லா அமைப்பிலுமே பிரச்சனைங்கிறது இருக்கும் ஒரு காரியங்களை எடுத்து செய்யும்பொழுது அந்த காரியங்களில் சௌகரியங்களும் வருகிறது சிரமங்களும் வருகிறது அந்த சிரமமான சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னர்களுடைய ஸ்பெஷாலிட்டி உலகத்தில் இருக்கிறவங்க கையாளுறது வேறு மாதிரி இருக்குது நம்மவர்கள் கையாண்டது வேறு மாதிரி இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏன் வந்தது அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியும் என்ன இது வந்து தூக்கத்தில் தட்டி எடுக்கனாலும் உடனே சொல்ல தெரியும் என்ன வித்தியாசம் ஏன் இந்த வித்தியாசம் வந்ததுன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் யாருக்குமே இது பதில் தெரியல இது இந்தியாவின் சிறப்பு இது இந்தியாவின் சிறப்புன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடறாங்க இந்த சிறப்புக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே சாத்தியம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு வாழ்வது கிடையாது என்னென்னத்தையும் சாத்தியங்கள்னு வச்சுட்டு இருந்தாங்க நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல நகை நல்ல பதவி நல்ல வருமானம் நல்ல புகழ் இதெல்லாம் சாத்தியங்கள் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம நாட்டு சம்பிரதாயம் இதையெல்லாம் தட்டி கீழே தள்ளி விட்டுருக்கு இதெல்லாம் சாத்தியங்களே கிடையாது உலகாத அப்படின்ட்டு சாத்தியங்கள் கிடையாது நம்ம பொறுத்தளவில் சாத்தியம் ஒன்று அடையப்பட வேண்டியதுன்னா ஒன்று அதுக்கு பேர் ஒன்று அதுக்கு பேர் மோட்சம் மோட்சம்ங்கிறதுக்கு தவறான பொருள்களை எல்லாம் இங்கே கொண்டு வர முடியாது சரியான பொருள் என்னென்னா இந்த பிறவியில் மரணம் வரை நிம்மதியான வாழ்க்கை மரணத்திற்கு பிறகும் ஒருவனுக்கு இந்த நிம்மதி பறிபோகக்கூடாது திருமணம் நான் பிறந்தேன் சார் நாயை பிறந்தேன் கழுதியாக பிறந்தேன் திருடனாக பிறந்தேன் அயோக்கியனாக பிறந்தேன் அப்புறம் நான் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது செத்து போன கூட கஷ்டப்படக்கூடாது வாழற வரைக்கும் சாகிற வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது செத்த பிறகு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது கடவுள் பிடிச்சி நரகத்தில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சார் என்னமோ எண்ணெயை நெருப்பில் வச்சு கொதிக்க வச்சு தூக்கி போட்டுருவாங்களாமா அப்படி ஒரு கஷ்டம் இருக்கலாம் அல்லது திரும்ப நான் இங்கேயே வந்து திருடனா இவங்கேனா இல்லை ஏதோ ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து கஷ்டத்தில் பிறந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறந்தேன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லை கதையாகவோ ஒரு பண்டிகையாகவோ நான் எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அதுவும் எனக்கு வரக்கூடாதுங்க <laughs> சரிப்பா அதுக்கும் கேரண்டி அப்போ என்னென்னா இங்கேயும் மரணம் வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது மரணத்துக்கு பிறகும் கஷ்டம் இருக்குமானா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது இந்த நிலை என்னவோ அதுக்கு பேர் தான் மோட்சம் இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது மோட்சம்னா ஏதோ கச்சமிச்சன்னு பல பேர் என்னென்னமோ நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் விளைவிக்கிறது இதுதான் இந்த நிலையை அடைதல் தான் மோட்சம் மோட்சங்கிற வார்த்தைக்கு பொருள் வார்த்தை பொருள் ஃப்ரீடம் அல்லது விடுதலை பாதிக்கப்படும் நிலையிலிருந்து விடுதலை அதுதான் மோட்சம் அப்படி இந்த மோட்சத்தை சாத்தியம் வாழ்க்கை லட்சியம் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியது என்று வைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் அப்போ அதற்கு ஏற்ற சாதனங்களை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்தார்கள் அதை கடைபிடித்து கொண்டு வாழும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வரும் சாத்தியம்னு வச்சுக்கிட்டு வந்தாலும் பிரச்சனை வரும் சாத்தியம்னு இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத குடும்பத்தில் பா கேட்க முடியாது பார்க்க முடியாது அதனால சில பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஆன்மீக ஆன்மீகம்னு வாழறாங்க அவங்களுக்கே குடும்பத்தில் பல பிரச்சனை வருது அப்படின்பாங்க அப்புறம் சில பேர் சா ஆன்மீக ஆன்மீகம்னு வாழ்க்கை நடத்துகிறாங்க அவர் வாழ்க்கையிலும் பிரச்சனை வருது அது எப்படி வரலாம் இவர் பெரிய சுவாமி சாமியார் அல்லது ஞானிங்கிறாங்க அவர் வாழ்க்கையிலேயே பிரச்சனை வருது அப்படிம்பாங்க இது இதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை பிரச்சனை வரும் பிரச்சனை வர்றது பேக்கேஜின் படி இவர் ஞானியாக வாழறதா இல்லையாங்கிறது பிறந்த பிறகு அவர் எடுக்கிற முடிவு ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு இவர் பேக்கேஜில் என்னெல்லாம் வரணும்னு பிறந்ததுலேருந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிற வரைக்கும் முள் ஒரு ஒரு முள் குத்துறது ஒரு ஒரு நாள் ஜலதோஷம் பிடிக்கிறதுலேருந்து ஒரு திட்டு வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்குது இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வெற்றி தோல்வி உயர்வுகள் தாழ்வுகள் எல்லாத்தையும் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் குடும்பத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது போகும் அப்போ இந்த ஞானம் அடைஞ்சு என்ன சார் பண்ணுறதுன்னா ஞானம் இல்லாதவன் அதாவது இந்த மோட்சத்தை அடையாதவன் என்ன பண்ணுறான்னா அவன் பதட்டத்திலேயே வாழ்கிறான் வருகின்ற சூழ்நிலையெல்லாம் பதட்டங்களுடன் கையாண்டு சின்ன சிக்கலாக பெரிய சிக்கலாகி விட்டுறான் அப்போ ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கும் வாழ்க்கையில் சிக்கல் வருகிறது ஆனால் நின்று நிதானமாக அந்த சிக்கலை பிரிக்கிறான் இந்த ரெண்டு தான் வித்தியாசம் நிதானம் இல்லாதவன்கிட்ட ஒரு நூல் கண்டு சிக்கலான நூல் கண்டை கொடுக்குறோம் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கே ஏற்கனவே நிதானம் இல்லை பதட்டம் இல்லை நூலை பிரிக்கிறத பற்றி அறிவோ திறமையோ கிடையாது அவனை பிரிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சு இழுக்கிறேன் இழுக்கிறேன்னு நான் நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறான் நூலை சிக்கலை பிரிக்க போறேன்னு தான் அவன் நினைக்கிறான் அந்த நினப்புல எல்லாம் ஒன்று நம்ம தப்பு சொல்லல அவனை இன்னும் சிக்கலாக போறேன்னு அவன் சொல்லிக்கிறது இல்லை நினைக்கிறதும் கிடையாது உண்மையிலே மனசாட்சியில அவனுக்கு நல்ல நினப்பு தான் இருக்குது இந்த சிக்கலை தீர்க்க போறேன்னு ஆனால் அவன் கையில் நூல்கண்டு சிக்கலான நூல்கண்டு கிடைக்கும் போது அவன் என்னென்னமோ பண்ணுறான் அந்த சிக்கல் இன்னும் விரிகி விடுகிறது இன்னும் பல புதிய சிக்கல்களை வரவிக்கிறது தீர்க்க முடியாத சிக்கலாக அல்லது தீர்க்க தீர்ப்பதற்கு மிகவும் சிரமத்தை தரக்கூடிய சிக்கலாக மாறிவிடுகிறது ஆனால் இந்த மோட்சத்தை அடைந்த ரிலாக்ஸ் ஆன ஒரு ஞானி இந்த ஞானத்தை அடைந்த ஞானி அவர் கைக்கும் இதே போன்ற சிக்கல் அடைந்த நூல் நூல் கண்டுபிடிக்கிறது அவர் பதட்டப்படுறதில்லை அவரை பொறுத்தல இதில் என்னப்ப சிக்கல் இதில் ஒன்றும் சிக்கலே இல்லையே அப்படின்றார் நூல் நூல் தான் இருக்கு அது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் போதே தவிர இதில் ஒன்றும் சிக்கலும் இல்லை ஒன்றும் கிடையாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறார் ஏற்கனவே பதட்டமே இல்லாமல் பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது அழகாக வருது கடைசியாக நூல் தனியாக வந்துடுது சிக்கல் இல்லாத நூலாக வந்துவிட்டது அவர் பார்த்த விதமே வேறு ஏற்கனவே நூலில் சிக்கல் இல்லைன்னார் அப்போ அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டார் அப்போ அவர் பிரிக்கிறாரு பொறுமையாக இது வந்து ஒரு மணி நேரத்துலையும் பிரிக்கலாம் ஒரு நிமிஷத்துலையும் பிரிக்கலாம் பத்து நிமிஷத்துலையும் பிரிக்கலாம் ஒரு நாள் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பிரச்சனை கிடையாது பிரச்சனை தீர்ந்தாங்க தீராட்டியானா ஏற்கனவே நூலில் சிக்கல் இல்லை நூல் நூல் தான் சும்மா டைம் பாஸ்க்கு பிரிப்போம் அப்படின்னு ஏற்கனவே அவர் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த நூலை டைம் பாஸ்க்காக பிரிக்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நூல் அழகாக சிக்கலிலிருந்து வெளியே வருகிறது அப்படி சாத்தியத்தில் தெளிவை அடைந்து இந்த ஞானத்தில் தெளிவை அடைந்ததனால் அவர்கள் என்னன்னாங்க ரிலாக்ஸ் ஆகிறார்கள் ஓய்வானார்கள் அந்த ஓய்வு நிலையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சிந்தித்தார்கள் அப்பொழுது அவர்களால் அதிகமாக நல்ல நல்ல தீர்வுகளை கண்டுபிடிக்க முடிந்தது நல்ல நல்ல புதிய முடிவுகளையும் கண்ணோட்டங்களையும் கண்டுபிடிக்க முடிந்தது அதனால தான் நம்ம நாட்டில் புது புது கண்டுபிடிப்புகள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது அறிவியலாகட்டும் அரசியலையாகட்டும் பண்பாட்டிலேயாகட்டும் ரொம்ப கற்பனையே பண்ண முடியல நல்லா வளர்ந்தாங்க காரணம் என்னென்னா இதை இது வந்து பார்க்குறதுக்கு கான்ட்ரடிக்டரி மாதிரி இருக்கிற ஒரு ரியல் ஃபார்முலா ரைட் ஃபார்முலா என்னென்னா உலகத்தில் இருக்கிறவங்களோட நினைப்பு என்னென்னா சார் ஸ்பீடாக போனால் தான் சார் நிறைய சாதிக்க முடியுமா ஆனால் இந்தியா சொல்லுது நீ ரிலாக்ஸாக இருந்தால் தான் சாதிக்கலாங்க ஸ்பீடாக போகிறவன் ஸ்பீடாக போனால் பரவாயில்ல ஸ்பீடு பண்ணுற பெருவழின்னு பதட்டமாயிடும் ஸோ பண்ணக்கூடாதது பதட்டம் தான் ஆனால் அந்த ஸ்பீடு என்ன ஆகிடுதுன்னா அறியாமையினால் பதட்டமாக மாறி விடுகிறது அந்த பதட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அது எல்லாம் சிக்கலை அதிகமாகி விடுகிறது அப்போ என்ன செய்யணும் முதல்ல ரிலாக்ஸ் ஆக வேண்டும் முதல்ல அமைதியாக வேண்டும் மனம் அந்த அமைதியில் இருந்து கொண்டு சிந்திக்கும் பொழுது அது என்ன பண்ணுது சிறிய சிறிய சிரமங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது பெரிய சிரமங்களாக இருந்தாலும் சற்று காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சீக்கிரமாக தீர்ந்து விடுகிறது இப்படி தீர்த்து விட்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்தார்கள் அதனால தான் உலக சரித்திரத்தில் ரொம்ப மேலோங்கிய நிலையில் இருந்தாங்க இது காரணம் பதட்டம் கிடையாது இது காரணம் ஓய்வு நிதானம் பதட்டமின்மை அமைதி சாந்தி இந்த சாந்தியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சாதித்தார்கள் அப்படின்னா இதை சொல்லும்போது உடனே எல்லாருக்கும் நினைப்போம் ஓ அப்போ சாந்தியாக இருந்தால் நிறைய சாதிக்கலாமா அப்போ நான் சாந்தி அடையணும் அதுக்கு எதாவது மெடிடேஷன் பண்ணலாமா சார் அதுக்கு எதாவது மெடிடேஷன் கோர்ஸ் தான் சொல்லுவேன் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் சார் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி நான் சீக்கிரமாக சாந்தி ஆகி சீக்கிரமாக நிறைய சாதிக்கணும் அப்படின்னுட்டு அதுலேயே மிஸ்டர் பதட்டமாயாச்சு ஏய் சாதிக்கிறது இங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் சார் அதை கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க சார் நான் சீக்கிரமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக சாதனை பண்ணணும் சார் இப்போ மிஸ்டர் பதட்டத்துக்கு என்ன சொன்னாலும் எப்படி சீக்கிரமாக சீக்கிரமாக சீக்கிரமாக அப்போது ஆனால் நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்படி சீக்கிரமாக சொல்லுங்க சார்னு வந்தாலும் ஆமாம்மா சீக்கிரமாக சீக்கிரமாக கற்றுக்கொண்டு தான் சொல்லும் இங்கே ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம்லாம் சொல்லாது ஆனால் சொல்கிற ஸ்டைல் சொல்லி முடிக்கும் பொழுது என்னென்னா அவன்கிட்ட இருக்கிற பதட்டம் போயிடும் அப்படியே இருக்கிற டென்ஷன் போயிடும் ஓய்வாகிறான் முதல்ல ரிலாக்ஸ் ஆகிறான் அந்த ரிலாக்ஸ்டு மைண்ட்லேருந்து ஓய்வான மனநிலையிலிருந்து கொண்டு காரியங்களை கையாளும் பொழுது காரியங்களில் சிரமம் இல்லை எதுவும் இவனை அச்சுறுத்துவதில்லை பயமுறுத்துவதில்லை எந்த விதமான மன தடுமாற்றங்கள் எந்த விதமான மன கிளேஷங்கள் எதுவும் கிடையாது இருக்கும் பொழுதும் அமைதியாக இருக்கிறான் காரியங்களை செய்யும் பொழுதும் அமைதியாக காரியங்களை செய்கிறான் அப்புறம் கால வாழ்க்கையின் முடிவிலும் அமைதியாக முடிவடைகிறான் சாகிற வரைக்கும் அவனுக்கு வந்து சந்தோஷம் நிம்மதி கவலை இல்லை இப்படியே அவன் இருக்கிறான் அந்த ரெண்டு சுவிஷன் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சுவிஷன் ஆமாம் அதான் அதான் ஆகும் இது ஒரு தேவையில்லை வந்துட்டோம் ஓகே இன்னைக்கு வீடியோ செல்லப்பா சார் ஓம் ரகரம் அப்படி வகுப்பு ஆரம்பிச்சாச்சு அதிகம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சவுண்டு கேட்குதுங்களா சார் ஆ சார் என்ன ஆ பேட்ரி போடுறீங்க ஆ it's okay it's okay it's okay sir உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா ஆ அதான் நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை நான் உங்கள்கிட்ட <laughs> மீதி ரெண்டு பேர் குரல் கேட்டேன் முருகேசன் சாரோட குரல் கேட்க மாட்டேன் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஆமாம் நேற்று கூட நீங்கள் இல்லை இல்லை ம் ம் ம் ம் ம் சாத்தியத்துடன் வாழ்ந்தார்கள் இது ஃபோக்கஸ் செகண்ட் இடையில செக் பண்ணி நான் இதை மறந்துட்டு இருக்கேன் ஒரு தடவை செக் பயங்கரமாக இருக்கிறதுக்கே பார்க்குறேன் உட்காந்து இருந்துச்சு அப்படின்னு ஸோ உங்களுக்கு நல்லா எனக்கும் தெரியும் அந்த நீங்கள் என்ன பண்ணி பேசும்போது கேமரா ரெண்டு வீட்லையும் அப்படி சாத்தியத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் உலகில் வேறு எந்த சமுதாயமும் இப்படி ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தவில்லை அவங்க எதேச்சியாக வாழ்ந்தாங்க சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்க சிரமங்களை குறைக்கணும்னு நினச்சாங்க உலகம் பூராவும் ஆனால் அது எப்படி இருந்தாலும் அதில் நிலையான நிரந்தரமான தீர்வு கிடையாது அதுதான் உண்மை அது போயிட்டு போகுது எப்படி இருந்தாலும் இந்த பகவத்கீதை படிக்க படிக்க அது நமக்கு புரியும் இதெல்லாம் வந்து நிலையான நிரந்தரமான தீர்வு கிடையாதுங்கிறது நமக்கு புரியும் நம்ம பண்பாடோ பகவத்கீதையோ வேதமோ சொல்வது தான் நிரந்தரமான தீர்வுங்கிறதும் நமக்கு புரியும் அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்து மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை ஏற்கனவே ரெண்டாவது மூன்றாவது நிலையெல்லாம் பார்த்துருக்கோம்னா கூட இன்னொரு தடவை நம்ம சாஸ்திரத்துடைய நுணுக்கமான பார்வையோட பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் கிடைக்கும் அப்படி இந்த மகாபாரதத்தை பற்றி நாம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் உலகில் பலர் பார்க்கும் விதத்தில் அது ஏதோ ராஜாக்களின் கதையை பேசும் ஒரு புஸ்தகம் கிடையாது ஏதோ ஒரு திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் அன்கோ இவங்களுடைய பிரச்சனையை வாழ்க்கை சம்பவங்களை பேசணும்னு கிடையாது யாரோ சில பேர் கிடையாது இவங்கெல்லாம் இவர்களுக்கு ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது இவங்க வெறும் அரசியல்வாதிகளோ வெறும் மனிதர்களோ கிடையாது இந்த விசேஷத்தன்மையை உடைய ஒரு கம்யூனிட்டி இவர்கள் வாழ்க்கையில் வந்த சிரமங்கள் அந்த சிரமங்களை அவர்கள் எப்படி தீர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு சிறப்பு சார் இருக்கு ஆடியோ கேட்குதுங்களா ஹலோ முருகேசன் சார் ஆடியோ கேட்குதுங்களா ஹலோ பொன்னுசாமிஜி பொன் பொன்னுசாமி ஜெகநாதனுக்கு ஆடியோ கேட்குதுங்களா முருகேஷனும் செல்லப்பா சாரும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க உங்களுக்கு பார்ப்போம் அது இல்லை என்ன சிக்னல் பக்கத்துலையா தெரியல டிஸ்கனெக்ட் லைனில் தான் இருக்காரு சைவ கூடாது கீழே அதுவும் லைனில் தான் இருக்காங்க ஆனால் சிக்னல் இல்லை சிலப்ப சார் கேட்குதுங்களா இப்போ முருகேஷன் முருகேஷ் முருகேஷ் ஜி முருகேஷ் ஜி கூப்பிடலாம் அவருக்கு எதுவும் இல்லை சிக்னல் ஹலோ அப்படி ஓகே ஓகே அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிறேன் ஆடியோ கேட்குறீங்களா ஓகே ஓகே ஃபைன் அவர் பேச நீங்கள் பேச அவர் கேட்கலாம் முருகேஷ் முருகேஷ் முருகேஷ்க்கு நீங்கள் பேசுறது அவர் கேட்கலாம் கேட்குதுங்களா அவர் பேசுனா அவன் கேட்கலாம் ஓகே ஓகே ஓகே அப்படி இந்த மகாபாரதத்தை பார்க்க வேண்டிய முதல் கண்ணோட்டம் புரியணும் அதாவது இந்த சாத்தியத்தை அடைவதற்கு ஏற்ற சாதனங்களை உடைய வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் பாயிண்ட் ஒன்று ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார் அங்கே தான் வரேன் ஆ அங்கே தான் வரேன் வர வரேன் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் முன்னோர்கள்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து மகாபாரத காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள் அந்த சாதனங்களை பிடித்து கொண்டு வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள் எல்லோரும் அப்படியே நம்முடைய உறவினர்கள் நம் பெற்றோர்கள் தாத்தா பாட்டன் அப்புறம் ஊரில் இருந்த மக்கள் அப்புறம் நாட்டில் இருந்த மக்கள் அப்புறம் மந்திரிகள் போர் வீரர்கள் அப்புறம் மன்னர்கள் அப்புறம் மகாராணிகள் எல்லோருமே சன்னியாசிகள் சன்னியாசி இல்லாதவர்கள் குடும்பஸ்தர்கள் எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்தார்கள் அப்படி வாழும் பொழுது நம்ம நாட்டில் இன்னொன்று என்னென்னா இந்த ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ராஜாக்கள் என்ற நிலையில் இருந்தவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்களைத்தான் ராஜாவாக ஆக்கினார்கள் அப்புறம் அந்த ராஜாக்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் ட்ரைனிங்லாம் நடத்தினாங்க எப்படின்னா இந்த ஈஸ்வர பாவனை சாதனமாக கொடுக்கப்பட்டது இந்த ஈஸ்வர பாவனையை வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துவது பொது வாழ்க்கையை நடத்துவது பிளஸ் தன்னுடைய உடல் மன நிர்வாகத்தை நடத்துவது என்று எல்லா தரப்பிலும் இந்த கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான விதத்தில் அவர்களுக்கு திறமையை கொடுத்தார்கள் அவர்களும் அந்த திறமையை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு சமுதாய வாழ்க்கையையும் நடத்தி கொண்டு இருந்தார்கள் அப்படி வாழ்ந்ததுல தான் ஒரு குடும்பம் இந்த சந்தனு மகாராஜா அவர்களுடைய குடும்பம் அவரும் அப்படி இந்த சாதனங்களுடன் வாழ்ந்தவர் இந்த சாதனங்களுடன் சாத்தியத்தை நோக்கி செல்லும் வாழ்க்கை வளருமே இந்த வாழ்க்கைக்கு பெயர் தபஸ் என்று சொல்லப்படுகிறது அல்லது நம்ம தமிழில் பார்த்தா தவம் என்று சொல்லப்படுகிறது இப்படி தவத்திலேயே வாழ்ந்தார்கள் தவம்னு சொன்னால் என்ன இமயமலையில் போய் ஒத்த காலில் நிற்கிறது அல்லது ஏதாவது குகைக்குள்ளே இருந்துக்கிட்டு பட்டினி கிடைக்கிறது அப்படி கிடையாது தவம் என்று சொன்னால் இந்த மோட்சம் என்னும் சாத்தியத்தை அடைவதற்காக ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுப்பது அந்த லைஃப் ஸ்டைல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறதுக்கு பிறகு நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலாக நான்கு நிலைகள் நான்கு வர்ணங்கள் இந்த நான்கு வர்ணங்களில் நான்கு நிலை அல்லது நான்கு ஆசிரமங்களில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நன்னாங்க பதினாறு இந்த பதினாறில் ஒருத்தர் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒரு டைமில் ஆனால் இது கரெக்டாக போய் சேர வேண்டியது எங்கே மோட்சத்திற்கு போய் சேர மாதிரி அது டிசைன் ஆகிடும் அப்போது நான்கு வருணங்களில் நான்கு ஆசிரமத்தில் எங்கே இருந்தாலும் இது வந்து மோட்சத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ள வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அதற்குரிய கட்டமைப்புகளை கடைபிடித்து கொண்டு வாழும்பொழுது பல சிரமங்கள் வருகிறது அதை கடைபிடிக்க முடியாமல் போவதற்கு அந்த முடியாமல் போகின்ற சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டும் ஒருவன் தன்னுடைய ஃப்ரீவில்லை பயன்படுத்தி இங்கே அப்படி ஜெயிக்க முயற்சி எடுக்கும்பொழுது பல சிரமங்களை அவன் தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த சிரமங்களை தங்கிக் கொண்டு எப்பொழுதும் இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதையே லட்சியமாக வைத்துக்கொண்டு வாழும் வாழ்க்கைக்கு பேர் தான் தவ வாழ்க்கை அது இந்த நன்னாங்க பதினாறுல எந்த வேணாலும் இருக்கலாம் தவம்னு சொன்னால் இமயமலையில் போய் சாமியாராக இருக்கிறதுனே கிடையாது குருகுலத்தில் போய் படிக்கிற மாணவனும் சரி அதுவும் தவம் மோட்சத்தை நோக்கி தவம் சன்னியாசியாக இருந்தாலும் தவம் குடும்பஸ்தனாக இருந்தாலும் தவம் வானப்புரஸ்தத்தில் இருந்தாலும் தவம் அது எல்லாம் தவம் தவம் தான் இப்படி தவமாக வாழ்ந்து கொண்டு இருந்தது நம் நாட்டு முன்னோர்களினுடைய வாழ்க்கை முறை அதில் இந்த சந்தனு மகாராஜனுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது அவரும் தவமாக வாழ்ந்தவர் அவருடைய துணைவியாரும் தவமாக வாழ்ந்தவர் அவருடைய குடும்பமே தவமாக வாழ்ந்தது இப்படி சாதனங்களை பிடித்து கொண்டு சாத்தியத்தை அடைவதற்கு இது ஸ்டெப் ரெண்டாவது புரியும் அப்படி அந்த சந்தனு மகாராஜா வாழும்பொழுது அவருக்கு சந்ததிகள் வந்தன அதில் உள்ள பல நுணுக்கமான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது ஏன்னா மகாபாரத்தை ஒன்று கிடையாது ஆனாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி லேசாக தொட்டுட்டு போவோம் அவருக்கு சந்ததிகள் வந்தார்கள் வம்சங்கள் வந்தன அதில் சில பல சம்பவங்கள் நடந்தன அதில் முதல்ல வியாசர் பிறந்தார் சாரி அதில் முதல்ல இவர் பீஷ்மர் பிறந்தார் பீஷ்மர் கங்காதேவிக்கு பிறந்தார் சந்தனு மகாராஜர் மகாராஜர் வந்து கங்காதேவியை திருமணம் செய்து அந்த கங்காதேவியினுடன் பிறந்த குழந்தை பீஷ்மர் அவர் வந்து ஆசிரமங்களில் விளையாடுகிறார் கங்கை கரையில் இப்போ சத்தனு வந்து மறுபடி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பீஷ்மரும் வீட்டுக்கு வந்து நல்லப்பன் முத்துசுவாமி லைனுக்கு ஊருக்கு போதான் சொன்னாலும் அப்படி இந்த பீஷ்மர் வந்து கங்கைக்கு பிறந்தவர் மீண்டும் அரண்மனைக்கு வந்தாச்சு அரண்மனையில் வளர்கிறார் சந்தனு மகாராஜா மீண்டும் சத்தியவதி என்ற பெண்ணுடன் அவருக்கு நட்பு வந்து அங்கே காதல் உணர்ச்சி வந்து திருமணம் செய்து கொள்ளும் நிலை வருகிறது அப்போ பீஷ்மர் வந்து அந்த திருமணத்துக்குள்ள சிக்கல்களை தீர்க்கிறார் முத்துசோஜி இன்னைக்கு நீங்கள் ஊரில் இருக்கீங்களா சரி சென்னையில் இருக்கீங்களா ஓ ஓ ஓ சரி சரி இப்போ கிளாஸ் உட்காந்துருக்க முடியுமா உங்களுக்கு எப்படி இருக்கு நிலைமை இருக்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் என்னுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்குறதா ஓகே ஓகே ரைட் குட் நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரமாட்டேங்க சார் சென்னையில் இருந்துட்டு இருக்கேன் அதுதான் ஸ்கைப்னுடைய சார் குட் அப்படி இந்த சந்தனு மகாராஜா இந்த சத்தியவதி என்ற பெண்ணை சந்தித்த பொழுது அந்த பெண் மேல் ஒரு விருப்பம் வந்தது தன்னுடைய தகுதிக்கு நிகரான ஒரு பெண்ணாக கருதினார் அந்த பெண்ணினுடைய இயல்பு இந்த ராஜவம்சத்திற்கு பொருத்தமான குணங்களுடன் இருப்பதை அறிந்து தனக்கும் இந்த பெண்ணுடைய சகாயம் இருந்தால் நான் இந்த சாதனங்களை கடைபிடிக்கும் வாழ்க்கையில் என்னுடைய மனதில் உள்ள உணர்ச்சிகளை பூர்த்தி செய்து கொண்டு இந்த பாதையில் நான் வெற்றிகரமாக பயணம் செய்ய முடியும் எனக்கு இவளுடைய துணை தேவை என்று அவர் மனதில் சங்கல்பம் வந்தது அதனால் அந்த பெண்ணை அணுகி கேட்டார் ஏ பெண்ணே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்போ அந்த சத்தியவதி அம்மாவுக்கும் இவர் மேலே அம்மன் நான் சும்மா சொல்கிறேன் அதாவது சின்ன பொண்ணு தான் போவாங்க இந்த சத்தியவதி பெண்ணிற்கும் இந்த சந்தனு மகாராஜா மேலே இது ஓகே உங்களை நான் திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று நான் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால் நீங்கள் எங்கள் அப்பாட்டையே பேசிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் சந்தன மகாராஜா போய் அவங்க அப்பாட்ட பேசுகிறார் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு பேசுகிறார் அப்போது இந்த சந்தனு மகாராஜாவுக்கும் இவருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அந்த பேச்சுவார்த்தை என்னட்டு வரும் வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போது அதாவது பல பிரச்சனைகளை தீர்க்கணும் ஒரு ஆச்சாரியங்கிற முறையில் நான் ஆனாலும் இப்போ நமக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மேலே பிரச்சனையை கிளப்பி இல்லாத பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லை தெரியாத பிரச்சனையை கிளப்பி அதை தீர்க்கும் பொழுது அதில் நமக்கு நிறைய சாதனங்கள் ஒழுங்கிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு கேள்வி வருது என்ன சார் மகாபாரதம் ரொம்ப உயர்ந்த நூல் பெரிய நூல்னு சொல்கிறீங்க சந்தனு மகாராஜா ஏதோ பெரிய கிரேட்டுன்னுலாம் சொல்கிறீங்க ஆனால் இந்த சந்தனு மகாராஜா என்னைக்கோ ஒரு நாள் வாக்கிங் போனாராம்மா வாக்கிங் போகிற வழியில் யாரோ ஒரு பொண்ணை பார்த்தாராம்மா சைட் அடித்தாராம்மா அப்புறம் லவ் பண்ணாராம்மா அப்புறம் இது என்ன சார் இது அவர் இத்தனைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அவர் கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்துட்டு அவர் தான் இப்போ பீஷ்மர் இப்போ அவர் பேர் பீஷ்மரில் அவர் பேர் வந்து அவர் பேர் பீஷ்மர் பிறகு வந்து பேர் பழைய பேர் வந்து தேவவிரதன் தேவவிரதன் ஸோ இந்த பையன் வேற வளர்ந்துருக்கிறான் இந்த நேரத்தில் இவருக்கு இந்த ஒரு லவ் ஒரு கேடா இவர் எப்படி வந்து ரொம்ப உயர்ந்த மனிதன்னு சொல்ல முடியும் இந்த வியாசர் மெனக்கட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எழுதுறாரு இதை போய் நீங்கள் உயர்ந்த நூல்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்படி சார் நியாயம் அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இதில் இன்னும் பல சிக்கல்கள் வருகிறது அதாவது மன்னர்கள் வாழ்க்கைக்குன்னு உள்ள விதி விலக்குகளை புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு வர்ணத்திற்கும் விதி விலக்குகள் உண்டு பொது விதின்னு ஒன்று உண்டு அப்புறம் அந்தந்த வருடத்துக்குன்னு உள்ள சிறப்பு விதிகள் அந்த வகையில் பார்த்தா மன்னர்களுக்கு பலதார திருமணங்கள் அனுமதிக்கப்பட்டு இருந்தது அங்கே உள்ள விதி வேறு அது என்ன சார் மன்னர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரைட் இப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சட்டம் அப்புறம் என்ன மன்னர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரைட் அப்படின்னா ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நம்ம பண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு சாதாரண மக்களுக்கும் பலத்தார திருமணத்தில் அதிகாரம் இருந்தது உரிமை இருந்தது அது தவறாக பார்க்கப்பட்டது இல்லை இதெல்லாம் என்னை பொறுத்தளவு ஒன்று சேலஞ்ச் பண்ணுவேன் நமக்கு வந்து இந்த பண்பாட்டை சாத்திய சாதனத்தை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு திறமை வந்திருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம்னா இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பாயிண்ட் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் நம்ம நாட்டு பண்பாட்டில் முன்னணி காலத்தில் ஏன் பலதார திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது யாராவது சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க கருத்து சொல்லுங்க பார்க்கலாம் <laughs> கொஞ்சம் தோண்டலாம் மூளை கொஞ்சம் தோண்டலாம் ஒருத்தர் ஒருத்தர் ஆள் சரியாக தப்பு சும்மா சொல்லுங்க என்ன எங்கிட்ட தானே சொல்றீங்க நான் ஒன்றும் தண்டனை கொடுக்க போகிறது பலதர திருமணம் ஏன் அன்னைக்கு வந்து பண்பாட்டில் சகஜமாக இருந்தது எல்லாம் ஆன்மீகத்தில் பெரியவங்களாக இருந்தாங்க மோட்சத்தை அடையிறதே வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கிட்டு தான் அப்போ மோட்சத்தை அடையிறது வாழ்க்கை லட்சியம் தான் ஒழுங்காக சாமியாரை போகிறத விட்டுட்டு அப்புறம் சார் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒழுங்காக சாமியாரை போக வேண்டியதானே என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் இது ஒரு காரணமாக இருக்கலாம் பதில் என்னென்னா பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருந்தாங்க இருந்திருக்கலாம் அல்லது இருந்தாங்க அப்படின்ட்டு ஒன்று ரைட்டு அப்புறம் வாரிசு வாரிசு வாரிசு உடல்ல ஒருத்தருக்கு வந்து வாரிசு இல்லைன்னா இன்னொருத்தர் வாரிசுகள் வேணும்னு ஒன்று புஷ்பராஜி சொல்றது நான் முத்துசாமி சொல்றாரு நினைக்கிறேன் வெரி குட் வெரி குட் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த கருத்தை மையமாக வச்சு தான் சிலப்பா சார் சொன்னார் ஓகே ஓகே அப்போ போருக்கு நிறைய பேர் போனப்போ அந்த போர் வீரர்கள் இறந்து போயிருப்பாங்க அப்போ அந்த பெண்கள் அதிகமாக இருந்தாங்க அப்போ அந்த பெண்களுக்கு வாழ்க்கை வேணும் ஒன்று அப்புறம் வேற என்னவா இருக்கலாம் சாத்திய சாதனங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால இது வந்து பெரிய இஷ்யூவாக தெரியல கல்யாணம் பண்ணிக்கிறது ஆ ஆ ஆ ஆ <laughs> ரெண்டாவது பாயிண்ட் போயிட்டு ஒன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா மோஷத்தை வந்து லட்சியமாக வச்சுக்கிட்டு சீரியஸாக வச்சுக்கிட்டு போனால் போகிற வழியில் என்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம்னு அர்த்தம் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது பெரிய இடத்துல பெரிய விஷயத்துக்காக போகும்போது சின்ன தப்புலாம் நிறைய பண்ணிக்கலாம் அல்லது ஒன்று ரெண்டு பண்ணிக்கலாம்னு அர்த்தம் கிடையாது அந்த லைசன்ஸ் இல்லை ஆனால் சாதனமாகவே திருமணம் இருந்தது இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு காரணங்கள் வேறு அன்றைக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு காரணம் மோட்ச சாதனமாக செய்து கொள்ளப்பட்டது அப்போ இதில் இது ஒரு காரணம் முக்கியமான காரணம் ரெண்டு காரணம் இப்போ வந்துருக்கு எல்லாரும் சொன்னதை வச்சு பார்த்தா ரெண்டு காரணம் பொண்ணு சுவாமிஜி முருகேஷன்ஜி ஏதாவது சொல்கிறீங்களா சொல்லிட்டாங்க முருகேசன்ஜிக்கு வந்து என் குரல் கேட்க அவர் குரல் என்ன கேட்காது ஓகே பரவாயில்ல அவர் என்ன பதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இது ஒரு முக்கியமான பதில் என்னன்னா நிறைய பேர் போருக்கு போய் தவறி போயிடுவாங்க அடிக்கடி போர் நடந்தே தீரணும் அப்போ தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் இயற்கை சூழ்நிலையாலும் இறந்து போயிடுவாங்க வெளியில் பிஸ்னஸ்க்காக போனால் திரும்ப உயிரோடு வர்றதுக்கும் உத்தரவாதம் கிடையாது விலங்குகளால் இயற்கை சீற்றங்களால் அப்புறம் கடல் தாண்டி வியாபாரம் போகும்போது கடல் கப்பல் க கவுந்து போயிடும் கடலில் ஆற்று கடக்கும் பொழுது தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அன்றைக்கெலாம் ரொம்ப எளிமையான டெக்னாலஜி படகுல போகிறது சின்ன கப்பலில் போகிறது இப்படி தான் இருந்தது இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய செக்யூர்டான டெக்னாலஜிலாம் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்புறம் காடுகள் அதிகமாக இருந்தது வீடுகள் குறைவாக இருந்தது காடுகள் வழியாக தான் ஊர் விட்டு ஊர் போய் ஆகணும் விலங்குகள் அதிகமாக இருந்தது சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் அதிகமாக இருந்தது எப்போ எங்கே மாட்டி எப்படி தவறுவாங்கன்னு தெரியாது அப்புறம் நோய் நொடிகள் அதெல்லாம் இருந்தது நோய் நொடிகளால் வரக்கூடிய மரணங்கள் அதிகமாக இருந்தது அப்படி ஆகும் பொழுது அப்போ என்னென்னா அந்த கணவனை இழந்த பெண்கள் தனக்கு ஒரு துணையுடன் வாழ்ந்தால்தான் கௌரவமாக சிறப்பாக வாழ முடியும் துணை இல்லாமல் வாழ்ந்தால் அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்கிறதுனால ஒன்று அவர்களுக்கு மறுபடி திருமணம் தேவைப்பட்டது ஒன்று ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு ஒரு வீட்லேயும் குழந்தைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது நம்ம நாட்டு பண்பாடு அந்த காலத்துலலாம் பத்து குழந்தை இருபது குழந்தைங்க அப்படி இருப்பாங்க இருக்கணும் அப்படி இருந்தது நிலைமை ஏன்னா ஒரு அப்பா அவருக்கு வந்து இருபது குழந்தைங்க இருந்தால் தான் கடைசியாக அவர் டிக்கெட் வாங்கும்பொழுது பார்த்தா கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பையங்க உயிரோட இருப்பான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதில் யாராவது ஒருத்தர் இருக்கிறதே அரியுது அப்படி ஒரு இருபது குழந்தைங்க இருந்தால் தான் ரெண்டு மூணு பேராவது சர்வே பண்ண முடியும் மீதி பேர் தொழிலுக்காக போய் இந்த சொல்லப்பட்ட காரணங்களால் போயிட்டு வரும்போது இல்லாமல் போயிடுவாங்க அப்போனா இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் அன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோட நிறுத்தி இருந்தா இன்னைக்கு ஜனத்தொகை இந்தியாவோட ஜனத்தொகை பத்து கோடி தான் இருக்கும் நேரம் நம்ம நாட்டை யாராவது பிடிச்சிருப்பான் ஸோ வச்சுட்டுலாம் வாழ முடியாது அப்போது ஜனத்தொகை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சமுதாயம் வாழ முடியும் ஒரு பண்பாடை காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா சாதாரணமாக ஜனத்தொகை அதிகமாகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் கெட்டதுன்னு சொல்லியாச்சு அல்லது நூறு சதவீதம் பேர் சொல்லியாச்சு இந்த வைதிகம் கம்யூனிட்டின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டி மட்டும் இது எந்த விதத்திலும் கெடுதல் கிடையாது ஜனத்தொகை அதிகரிப்பதுங்கிறது கெடுதல் கிடையாது அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நல்லதா கெட்டதாங்கிற பேச்செல்லாம் கிடையாது அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதனால கெட்டது வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுது வைதிக்கம் கலாச்சாரம் அல்லது வைதிக்கம் பண்பாடு அல்லது வைதிக்கம் ஞானம் ஏன்னா சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும்பொழுது எல்லாருடைய கணக்கு என்னென்னா ஜனத்தொகை அதிகமாயிடுச்சுன்னா உணவு பற்றாக்குறை வரும் தண்ணீர் பற்றாக்குறை வரும் எல்லாம் பற்றாக்குறை வந்துச்சுன்னாக்க அப்புறம் நமக்கெல்லாம் இல்லாமல் போயிடுமே அப்போ ஜனத்தொகை கட்டுப்பாடில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கட்டுப்பாடு வச்சுக்கணும் இப்போ உதாரணமாக இப்போ காக்காய் இருக்கு காக்காயெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் காக்காய்க்கு தான் இடம் நமக்குலாம் இடமே இருக்காது கரெக்ட் இவங்க சொல்கிற புள்ளி ஒருபடி இப்போ உலகம் பூரா காக்காய் எங்கே பார்த்தாலும் இருக்கணும் குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது ஆனால் அப்படி இல்லையே நாய் இருக்குது நாயெல்லாம் இது வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கவே இல்லை இவங்க சொல்கிற கடைப்படி போயிருந்தா இப்போ நாய்க்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது நம்ம எங்கே போய் நிற்கிறது அப்படியே இருக்கும் ஆடு மாடெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது இல்லை ஆனால் அப்படி பார்த்தா இன்னைக்கு பார்த்தா உலகம் பூரா ஆடு மாடு அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் கூட இடையில கேப் இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சான்னா அப்படி ஆகலை கரெக்ட் அப்படிலாம் ஆகாது ஏன்னா இந்த இயற்கைக்குள்ள ஒரு செட்டப் இருக்குது இந்த இயற்கை என்பது புறம் புறம்போக்கு முன்காரணம் அற்றது தனக்கு பின்னால் நிர்வாகம் அற்றது ஏனோ தானோ என்று இருப்பது இங்கு எதேச்சையாக என்ன வேண்டுமானாலும் நடக்கும் இதை கேட்பதற்கு ஆள் கிடையாது இதற்கு இடையில் நாம் தான் புத்திசாலித்தனமாக நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய வேறு தீர்வு கிடையாது என்று நினைக்கும் மூடர்கள் நம்ம கடைப்படி மூடர்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஆனால் உண்மை அப்படி கிடையாது இந்த முட்டாள்களுடைய நினப்பு தான் இப்படி அறியாமையில் இருப்பவர்களுடைய நினப்பு தான் அப்படி ஏன்னா இன்னைக்கு கழுதை குதிரை ஆடு மாடெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல ஆனா உலகம் பூரா அடைஞ்சு நெரிசி கிடக்கல உண்மையை சொல்ல போனா அவங்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்முடைய தவறாகும் நம்ம கட்டின வீடு நகரமயமாக்கல் நம்ம கண்டுபிடிச்ச இந்த சிக்னல் ராடார் இதனாலதான் உயிரினங்கள் குறைஞ்சி போயிட்டு இருக்கு நம்ம கொண்டு போய் கொட்டுற கழிவினங்களால இவர் ஊர் ஊருக்குள்ள இருக்கிறதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு இப்போ சித்துக்குருவியெல்லாம் செத்து போயிடுச்சுன்னா என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச மொபைல் ஃபோன் தான் சரி போயிட்டு போகுது கடல்ல இருக்கிற மீன்லாம் செத்துக்கிட்டு இருக்குண்ணா என்னன்னா நம்ம கொண்டு கொட்டுற கழிவு இந்த கழிவு கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொள்ற அளவுக்கு நம்ம வந்து இங்கேயே அழிச்சுட்டு வெற்றிகரமா கடலையே அழிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ திறமையான மனித வர்க்கத்தினால் மனிதனாக அழியிறான் மீனி அழியுது அப்போ அவைகளால் அவைகள் அழியல அப்போ என்ன காரணம் அப்படின்னா சி பாருங்க நம்ம உடம்ப கை கைவிரல் கால் கண்ணியமை காது இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இதுக்கு பின்னால் ஒரு மனம் இருக்கிறது இந்த கை என்ன செய்யணும் கால் என்ன செய்யணும் வாய் என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு இருக்குது அதே மாதிரி தான் இந்த உலகம் கண்ணு முன்னால் தெரிகிற உலகம் இருக்கே இதுக்கு பின்னாலே ஒரு மனசு இருக்கிறது உலகத்துக்கு மனசு இருக்குங்க ஞாபகம் வச்சுக்கிங்க ஏதோ நமக்கு மட்டும் மனசு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அதாவது நாமன்னு சொல்லும்பொழுது இந்த பர்சன் கரெக்ட் இந்த நபரை நம்ம சொல்கிறோம் இந்த உடம்பு நாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உடம்புங்கிறது ஆக்சுவலாக என்ன இந்த உலகங்கிறது மண் அல்லது பஞ்சபூத்தங்கள் இந்த பஞ்சபூத்தங்களில் ஒரு பகுதி தான் இந்த உடம்பு கரெக்ட் எந்த விதத்திலும் இந்த உடம்பு வந்து இந்த பஞ்சபூத்த கட்டமைப்பு இந்த சிருஷ்டி உலகங்கிற கட்டமைப்பு விட்டு வேறு கிடையாது கரெக்ட் அதுக்குள்ளே இது ஒன்று இப்போ உதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு கதை பார்த்துருக்குறோம் என்னென்னா நம்ம சுப்பிரமணியம் ஒரு நாள் சுற்று சுற்றுலா போயிட்டு இருந்தார் போனப்போ ஒரு மலையில் ஏறிட்டு இருந்தார் அந்த மலையினுடைய காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தார் அப்போது அடடா எவ்வளோ அழகாக இருக்கும் மலை இந்த மலை தான்ப்பா சூப்பரான மலை இதை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அந்த மலையை திரும்பி திரும்பி ஃபோட்டோ எடுத்தார் சே இந்த மலை வந்து ரொம்ப அழகான மலை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த மலையை புகழ்ந்து புகழ்ந்து அப்போ ஒரு குரல் கேட்டது ஏய் லூசு நீ என்ன மலை மலைன்னு சொல்லிட்டு இருக்க நான் ஒரு ஆள் இருக்கேன் நீ என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இதையா இருப்ப என்னை போய் திட்டுறதுன்னு நம்ம சுப்பிரமணியம் திரும்பி திரும்பி பார்த்தார் யாரையும் காணும் என்ன நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன இந்த மலையை பாராட்டிட்டு இருக்க ஆமா இந்த மலை ரொம்ப அழகான மலை நான் ஒன்றும் மலை கிடையாது நீ என்னை சேர்த்து பேசாத என்னை தனியாக பிரித்து பேசு நான் ஒன்றும் மலை கிடையாது நீ ஒன்றும் மலை கிடையாதுன்னா நீ யார் நீ எங்கே அது சவுண்டு வருதுன்னே தெரியல நான் யாருன்னா நான் தனி நீ தனின்னா நீ எங்கே இருக்க முதல்ல அதை சொல்லு உன் காலுக்கு கீழே குனிஞ்சு பாரு நான் இருக்கேன் என் காலுக்கு கீழே எங்கே இருக்கு இங்கே பாரு ஒரு சிகப்பு கலரில் ஒரு மண்ணு தெரியுதா ஆமாம் அந்த மண்ணு தான் நான் என் பேர் மண்ணு என் பேர் சிகப்பு மண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்னு என் பேர் ஆரம்பிச்சு அந்த மண் அப்போ நீ மண்ணுனாலும் நீயும் மலை தான் இல்லை இல்லை நான் ஒன்றும் மலை கிடையாது நான் மண் நான் ஒரு இண்டிவிஜுவல் நான் தனி அப்படின்னுச்சு கரெக்ட் இப்போ எப்படி இருக்குது நமக்கு அந்த மண்ணு நான் தண்ணின்னு சொன்னால் கூட நாம் அதை தண்ணின்னு பார்க்க தயாரில்லை நம்ம பொறுத்தளவு அது ஒரு மலை கரெக்ட் இல்லைன்னா இந்த உலகத்தில் பூமின்னே எதையும் சொல்கிறது இல்லை ஒன்று ஒன்றும் பாறை மண்ணுன்னு தனித்தனியாக பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து பூமின்னு தான் சொல்கிறோம் இந்த மண் பாறையெல்லாம் நான் தனித்தனின்னு சொன்னால் கூட நம்ம பொறுத்தவரை அது பூமி அப்படி நாம் ஒரு ஒரு மனிதனும் நாம் நினச்சிக்கிறோம் நான் தனி நான் தனின்னு இயற்கை பார்த்துட்டு சிரிக்குது இந்த லூஸ் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான் பாவம் ஒன்றும் தெரியாம அப்படின்ட்டு ஸோ நம்மளாம் தனி கிடையாது இந்த ஒட்டுமொத்த பஞ்சபூத்த கட்டமைப்புக்குள்ள இந்த தேகம் ஒரு பகுதி இந்த உலகம் இந்த பஞ்சபூத்தத்துக்கு தான் சொந்தம் இந்த உடம்பே தவிர நமக்கு சொந்தமே கிடையாது அந்த மண்ணு மாதிரி இந்த உடம்பு அவ்வளோதான் இந்த மண்ணு வந்து நான் மழை கிடையாது நான் மண் தனின்னு சொல்ற மாதிரி நாம் என்ன இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் நான் தனி இந்த உலகத்தில் வந்து பிறந்து இருக்கிறேன் சிக்கி கொண்டு இருக்கிறேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுவே இந்த மண்ணை போன்ற இந்த மண் உலர்வதை போன்று கிறுக்குத்தனமான உலரல் எப்படி இந்த உடம்பினுடைய விதியோ அப்படிதான் இந்த மனதினுடைய விதியும் இதை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு மனசு இருக்கு ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு ஏழு பதினான்கு லோக்கங்கிற கட்டமைப்புக்கு ஒரு மனசு இருக்கு பின்னால் அந்த மனம் இந்த உலகை இயக்கி கொண்டிருக்கிறது எப்படி இந்த மனம் இந்த உடலை இயக்குகிறதோ அப்படி அந்த மனம் அந்த உடலை இயக்குகிறது அப்படிதான் இந்த பதினான்கு உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது எப்படி அந்த பதினான்கு உலகங்கள்ல இந்த உடம்பு ஒரு மண்ணோ அப்படி அந்த மனதில் இந்த ஒரு ஒரு மனம் இந்த மனிதனுடைய மனம் ஒரு மண்ணு மாதிரி ஒரு பிட்டு எப்படி இந்த உடம்புக்குன்னு தனியான ஒரு செயல்பாடுகள் இருக்கு என்றால் கூட இது இந்த உலகத்தில் ஒரு பகுதி ஒரு மண்ணு தானோ அப்படியே இந்த மனதிற்கென்று தனியான நினைவுகளும் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்தால் கூட அந்த ஒட்டுமொத்த மனதில் இது ஒரு மண்ணை போல ஒரு அமைப்பு தனக்கென்று ஒரு செயல்பாட்டை உடைய அமைப்பு அந்த ஒட்டுமொத்த மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு இது துணை செயல்பாட்டு கருவி எப்படி ஒரு கம்ப்யூட்டர் என்பது ஒரு மெஷின் அதுக்குள்ள வந்தால் பல நூற்றுக்கணக்கான மிஷின்கள் வேலை செய்கின்றன அந்த ஒரு ஒரு மிஷினை என்ன பண்ணுதுன்னா இந்த கம்ப்யூட்டர் நன்றாக வேலை செய்வதற்கு தான் வேலை செய்கிறது கரெக்ட் அதை தவிர இதுக்கு வேற ஒன்றும் தனியாக லைஃப் கிடையாது தனியாக வேலை கிடையாது அப்படி ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு பெரிய சாஃப்ட்வேருக்குள்ள எத்தனையோ பல நூறு ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலை செய்யுது ஆனாலும் அந்த ப்ரோக்ராம்க்குலாம் தனித்தனியான டியூட்டி கிடையாது அது ஒரு சாஃப்ட்வேர் அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு இது இன்னொன்று சிறிய ப்ரோக்ராம் செஞ்சு சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பெரிய மனதினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு ஒரு ஜீவனுடைய மனமும் சிறிய மனம் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது அதனால இது ஒன்றும் தனியே கிடையாது இது பெரிய மிஷின்ல இருக்கிற ஒரு சின்ன மிஷின் அதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தருடைய மனமும் அப்போ பெரிய மனசு இல்லாம சின்ன மனசுக்கு வேலையே கிடையாது தேவையும் கிடையாது இருப்பதற்கான காரணமும் கிடையாது உண்மையை சொல்ல போனால் இந்த சின்ன மிஷின் தனக்காகவே வேலை செய்யவில்லை பெரிய மிஷினுக்காகத்தான் வேலை செய்கிறது இந்த மனித மனம் தனக்காகவே வேலை செய்யவில்லை இந்த சிருஷ்டியினுடைய மனதிற்காகத்தான் வேலை செய்கிறது சிருஷ்டியினுடைய மனதிற்கு பெயர் தான் என்ன பெயர் ஈஸ்வரா அப்படின்ட்டு பெயர் ஒட்டுமொத்த சிருஷ்டியினுடைய மனம் அந்த மனதிற்கு பேர் ஈஸ்வரா ஸோ அவர் தான் இதையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார் அதுக்கு உள்ள இது ஒரு சின்ன மிஷின் சின்ன சாஃப்ட்வேர் அல்லது சின்ன ப்ரோக்ராம் அந்த பெரிய மிஷினுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படி அப்போ இந்த உலகம் கேட்பார் அற்றது கிடையாது இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இப்போ எப்படி இந்த உடல்ல இருக்கிற விரல் கேட்பார் அற்றது கிடையாது காது கேட்பார் அற்றது கிடையாது நான் இருக்கேன் காதல முள்ளு குத்துச்சுன்னா பார்க்கறது கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படி இந்த உலகம் கேட்பார் அற்றது கிடையாது உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பார்க்க கேட்க அதை நிர்வகிக்க சரி சரியா ஆள் இருக்கிறது அது ஈஸ்வரா அப்ப ஜனத்தொகை கூடிச்சுன்னா குறைச்சிச்சுன்னா இத்தனை கோடி ஆண்டுகள் மனித இனம் நடந்திருக்கு யாரு பார்த்துக்கிட்டா யார் இன்னைக்கு மனித சமுதாயம் இருக்கிறதுக்கு யாரு காரணம் எந்த பிரைம் மினிஸ்டர் காரணம் எந்த பிரைம் மினிஸ்டரும் காரணம் இல்லை ஒரு மகா மினிஸ்டர் காரணம் அவர் யாரு அவர் தான் மகேஸ்வரா அவர் மகா ஈஸ்வரா அவர் தான் எல்லா மினிஸ்டரும் பிறகு எந்த மினிஸ்ட்ரி இருக்கணும் எந்த மினிஸ்ட்ரி எப்போ டிக்கெட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறதே அவர் அப்போது மினிஸ்ட்ரியே முடிவு பண்ணுறது அவர் இந்த மினிஸ்டர் வந்து சமுதாயத்தை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளும் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்று இந்த ஈஸ்வர பார்வையில் தெளிவாக உள்ளவர்கள் சொல்கிறார்கள் இப்போ சொல்லுங்க குடும்ப கட்டுப்பாடு தேவையே இல்லையா அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை அதனால் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் செய்யக்கூடாது என்றும் சொல்வதில்லை இது தேவையில்லாத சர்ச்சை அவ்வளோதான் இது அனாவசியமான சர்ச்சை இது நீ செய்யறதுனால பெருசாக சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சிட்டேன்னு கிடையாது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிக்காததுனால ஒருத்தர் சமுதாயத்துக்கு தொல்லை பண்ணிட்டாலும் கிடையாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது <clears throat> ஆனால் நமக்கு சுதர்மம் எது என்று நீ சிந்தி நீ இருக்கின்ற நிலையில் உன்னுடைய சுதர்மம் கொடுக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்ட தேசம் இடத்தில் உன்னுடைய சுதர்மம் எது அந்த காலகட்டத்திற்கு எது பொருத்தமான செயல் என்று பார் உன் மனசாட்சி எதை சொல்கிறதோ அதை செய் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் அப்போ குடும்ப கட்டுப்பாடு தேவைன்னு சொல்கிறவனுக்கு தேவை தேவை இல்லைங்கிறவனுக்கு தேவையில்லை அவள் அறிவை பொறுத்தது அது இதில் மற்றவங்களுக்கு ஒன்றும் உத்தரவு பொறுத்து இல்லை ஒருவேளை யாராவது ஒருவன் எடுத்த முடிவு தவறுன்னு தெரிஞ்சு தோணுச்சுன்னா யாருக்கு அப்படி தோன்றுகிறதோ அவன் இன்னொருவனிடம் தன் தரப்பு கருத்தை விளக்க வேண்டியதுதான் இது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கலைங்க இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நான் ஜெனரலைஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் இதுதான் இப்போ எனக்கு ஒரு கருத்து தோணுது இன்னொருத்தன்ட்ட வேறு ஒரு கருத்து இருக்கு எனக்கு ஒன்று தோணுது அவனுடைய கருத்து தவறுன்னு தோணுது அப்படின்னா என்ன செய்யணும் நான் என்னுடைய கருத்தை அவனிடம் திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது விளக்க வேண்டும் எஜுகேட் செய்ய வேண்டும் அப்போ நான் அவனிடம் அவன் புரிந்து கொள்ளும் வரை விளக்க வேண்டும் அவன் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணணும் பலார்ந்து ரெண்டு அரை விட்டு ஒத்துக்க சொல்லணும் ஸோ அப்படிலாம் ஒன்று நிலைமை கிடையாது அவன் ஒத்துக்கலைன்னா திரும்ப ஒத்துக்க வைக்கணும் அவ்வளோதான் திரும்ப அவனுக்கு எடுத்து விளக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இந்த ப்ராசஸில் அவன் வேறு சில கேள்விகளை நம்மிடம் கேட்கலாம் சார் நான் ஏன் தெரியுங்களா இதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு அவன் வேறு எதையாவது விளக்கினான் அப்போ நான் என்ன செய்யணும் நீ ஒன்று எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை அப்போ அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒருவேளை என்னிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது தயாராக இருந்துட்டு தான் இந்த ப்ராசஸ்ல இருக்கும் ஒருவேளை அவனிடம் மாற்ற வேண்டியது இருந்தால் அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த டிஸ்கஷன்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய கருத்தை இன்னொருவன் ஏற்க வேண்டும் இதுதான் நேர்மை இப்படித்தான் வாழ்ந்தார்கள் முன்னோர்கள் அதனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்று என்பது பயன்படுத்த முடியாததாக இருந்தது ஏன்னா இந்த பண்பாட்டை கடைபிடிக்கின்ற சமுதாயம் பல நேரங்களில் ஒரு பல நபர்கள் இறந்து விடுவாங்க பல நேரங்களில் நோய் நொடிகளாலும் வேறு விபத்துக்களாலும் குடும்பமே காணா போயிடும் குடும்பத்தில் கொஞ்சம் பேர் இருந்தால் பல நேரங்களில் கிராமமே காணா போயிடும் அப்போ அந்த பண்பாட்டை வாழ்ந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் முன்பு ஒரு பண்பாடு இப்படி இருந்ததுன்னு புத்தகத்தில் படிக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது பண்பாடு என்பது சிறப்பானது பெரியவர்கள் கொடுத்துட்டு போனது அடுத்து வர தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டியது இப்போ உதாரணமாக இந்த பகவத்கீதைன்னு இருந்து என்ன இருந்து இந்த போதி இதை போதிக்கின்ற பண்பாடு பரம்பரைன்னு இருந்து அதை சொல்லித்தர குருநாதர்கள் இருந்து அதை நான் ஒருத்தன் கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர முடியுது என்ன இது இல்லாமல் போயிருந்தா இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி வாய்ப்பு இல்லை பகவத்கீதை இன்னைக்கு தான் இதை விட்டுருங்க ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்ட ரிஷிகளின் கல்வி இப்போ உங்களுக்கு பலன் கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே பலன் கொடுத்துருக்குன்னா அது இவ்வளவு நாள் கடைபிடிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கற்பவர்களில் இருந்து கற்றுக்கொண்டு போதிப்பவர்கள் இருந்து போதிக்கப்பட்டு கொண்டு வந்ததுனால தானே இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது கரெக்ட் அப்படி உங்களுக்கு இல்லாமல் போயிருந்தா இதுவே இல்லாமல் போயிருந்துருக்கும் கரெக்ட் முன்னாடி ஒரு காலத்துல ஏதோ வேதம் படிச்சுட்டு இருந்தாங்களாமா அதுல என்னது தெரியல ஏதோ சிறப்பா இருந்தது இருந்ததுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதனுடைய பலனும் கிடைக்காம போயிடும் அப்போ மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்போது இந்த இடத்தில் சாதனத்தை கல் கையாள்பவர்கள் இந்த இடத்துல தான் என்ன பார்த்துருக்கோம் பித்ரு யஜ்யம்னு ஒன்று பார்த்துருக்கோம் பித்ரு யஜ்யம்னா என்ன பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் அப்படிங்கிறதுல சந்ததி விருத்தியும் பெற்றோர்களுக்கு செய்யும் நன்றி கடன் எப்படின்னா பெற்றோர்கள் தங்கள் வரை இந்த சந்ததியை காப்பாற்றி வந்து இந்த பண்பாட்டை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த சந்ததிகளுக்கு இந்த பண்பாட்டை போதித்து கொடுத்து விட்டு சென்றார்கள் அந்த சந்ததியில நீ வந்த இப்போ உன்ட்டு அந்த பண்பாட்டை கொடுத்துருக்குறாங்க இப்போ உனக்கு சந்ததி இருந்து நீ அந்த கடைபிடித்து கொண்டு வரும் பண்பாட்டை வாழ்ந்து காட்டி கற்றுக் கொடுத்து விட்டு போக வேண்டும் அப்போதான் அந்த பண்பாடு உயிரோடு இருக்கும் இப்போ இந்த பண்பாட்டுக்கு நீ செய்கிற நன்றி கடன் உங்கள் பெற்றோர்கள் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க உன்னை பெற்று உனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனம் நீ கற்றுக் கொடுத்துட்டு போகிறது இல்லைன்னா அவங்க நம்பிக்கைகள் எல்லாம் வீணாக போயிடும் அப்போ அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நானும் சந்ததிகளை வைத்துக்கொண்டு அந்த சந்ததிகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்ற உணர்ச்சியுடன் குழந்தைகளை வளர்த்து இந்த பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுடன் பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை சொல்லி கொடுத்துட்டு போனால் யாராவது ஒன்று ரெண்டு பேராவது தப்பி பழைச்சிருப்பான் அவன் இதை காப்பாற்றி அவனுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா அதனால குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது அதே காரணத்தினால்தான் பலதார திருமணமும் செய்து கொண்டார்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்கள் குறைவும் பெண்கள் அதிகம்ங்கிறதுனாலே திருமணம் இருந்தது இதுவும் ஒரு காரணம் நாலஞ்சு திருமணம் பண்ணியிருந்தா தான் அதில் எந்த மனைவி எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது அல்லது எந்த தாய் இருந்தாலும் இல்லைனாலும் இன்னொரு பெண் வேணும் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஸோ அது ஒரு நூற்றுக்கு நூறு அந்த தயாருங்கிற பொறுப்பு செய்கிறதுனால அட்லீஸ்ட் தொண்ணூறு எண்பதுன்னு செய்யறதுக்காவது ஒரு தயார்னு யாராவது ரெண்டாவது இடத்துல வேணும் யாராவது அப்படியே அந்த குழந்தைகளுக்கு ஒரு தயாரான பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டி வேணும் அப்போ இதெல்லாம் க கணக்கு பண்ணிட்டு இன்னொரு மனைவி வேண்டும் அப்படி பலதார மனைவி அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் பொருளாதார வீக்னஸ் உடல்நிலை வீக்னஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உடலில் யாரும் பல தரத்தில் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிட்டே நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்து பொருளாதார பலம் இருந்து தன்னால் இன்னும் ஒரு மனைவியை காப்பாற்ற முடியும் என்ற தகுதி இருந்து அப்புறம் எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் பல பேரும் மனைவியை வச்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது இந்த மனைவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷ்னலி ரொம்ப டிபெண்ட் ஆகிடுவாங்க அவங்க சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க பிசாசு மாதிரி பிடிச்சிப்பாங்க நான் நம்புகிறேன் உங்களுடைய துணைவியாரெலாம் யாரும் கூட இல்லைன்னு ஸோ பிடிச்சிப்பாங்க அப்போ என்னென்னா ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரென்த் வேணும் அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க தடுமாறி கீழே விழும்பொழுது அவங்க பிடிக்கும் பொழுது பலகீனமாக்கும் பொழுது தாங்கி பிடிக்கிறதுக்கு பலம் வேணும் இது ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒரு பிசாசை வச்சுக்கிட்டே சமாளிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இதுல ரெண்டு மூணு பிசாசு இருந்தால் என் நிலைமை என்னாச்சு என்று யாருக்காவது தோணுச்சுன்னா அவங்களாம் ரெண்டு மூணு தரம் படிக்க முடியாது யாராவது இந்த நாலஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஒருவேளை மூணு நாலு பேருக்கு வந்து தன்னால் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியும் ஆறுதல் அடைக்கலம் கொடுக்க முடியும் மன நிம்மதியை கொடுக்க முடியும் பலத்தை கொடுக்க முடியும்னு நினைச்சா அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் தப்பு கிடையாது ஏன்னா சந்ததி விருத்தி பண்பாட்டு பாதுகாப்புங்கிற கணக்கில் பார்த்தா யாராவது சொல்கிறீங்களா அந்த கணக்கில் பார்த்தா இது தப்பு கிடையாது அவர்கிட்ட பொருளாதார பலம் இருக்குது அவர் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்கிறேங்கிறார் அவர் பண்ணிக்கிட்டார் அவ்வளோதான் இப்படி உடன்கட்டை எப்படி உடன்கட்டை உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது எப்போ எப்படி இருந்தது அப்படின்ட்டு இப்படி இருந்துச்சுன்னா ஆமாம் இந்த டாபிக் கொஞ்சம் ரிலேட்டடாக வர்றதுனால அதுக்கும் பதில் சொல்லியிருக்கோம் பார்த்தோம் இப்போ நம்ம பண்பாட்டில் வந்து உடன்கட்டை ஏற்பழக்கம்னு ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் இது முதல்ல இது சைக்காலஜிக்கல் இஷ்யூலேருந்து ஆரம்பிக்கிறது அதாவது என்னாச்சு யார் அதாவது முன்னாடி காலத்தில் இப்போ சொன்ன மாதிரி இயற்கை சூழ்நிலைகள் இயற்கை பிரச்சனைகள்லாம் இருந்தது ஒரு பெண் தனியாக சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆண் சர்வை பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஆண் வந்து வெளியில் போனால் போராடுறதோ இந்த விலங்குகளோட போராடி வர்றதோ சேலஞ்ச் எடுத்துக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சுது ஆனால் பெண்களுடைய வாழ்க்கை முறையில் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டு வாழ்கிறது கஷ்டம் இயற்கை சீற்றங்கள் விலங்குகளுடைய போராட்டங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வாழ்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக அன்றைக்கி தனியாக ஒரு ஆணுடைய தேவை வளரும் வரை த தகப்பனாருடைய தேவை வளர்ந்து க கல்யாணம் பண்ண பிறகு கணவனுடைய தேவை அப்படி ஒன்று தேவை இருந்தது அப்புறம் இது உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்புறம் மாதம் மாதம் சைக்கிள் வந்துடும் மாதத்தில் அஞ்சு நாள் அல்லது ஒரு வாரம் இயலாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு வாரம்னா என்ன ஆயிடுச்சு அஞ்சாறு நாள்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு பெரிய பார்ட் ஆறில் ஒரு பகுதி வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இயலாமையில் சென்று விடுகிறது அந்த நேரத்தில் அவங்க தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வேறு யாராவது தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போது இந்த தொல்லை இல்லாதது யாருன்னா ஆண்கள் அப்போ ஆண்கள் தான் பாதுகாக்கிறது ஈஸி அப்போது அவன் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை முறையும் பிரிச்சுக்கிட்டாங்க இந்த இந்த டியூட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுலாம் சேலஞ்சாக வந்து நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்கள் வெளியில் போயிட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருந்துக்கிட்டால் சேஃப்டியாக இருந்துக்கலாங்கிற டியூட்டி எல்லாம் பெண்கள் பிரிச்சுட்டாங்க இப்படி டியூட்டி பிரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இது உடல் சார்ந்த சிரமங்கள் ரெண்டாவது மனம் சார்ந்த சிரமங்களும் இதே காரணத்தினால் இருக்கிறது இப்போ இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு தூரம் தூரமாகும்போது இதெல்லாம் ஆண்கள்லாம் புரிஞ்சிருக்கணும் பல பேர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருப்பீங்க நீங்களாம் ரொம்ப சீனியர் பரவாயில்ல இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதே சொன்னாலும் நமக்கு தெரியாத ஜூனியர்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் நண்பர்களாக இருக்கலாம் அடுத்த தலைமுறை நம்மளுடைய பையன்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் இதெல்லாம் சொல்லித்தரணும் இதெல்லாம் வெக்கம் விடு இதெல்லாம் வெக்கம் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கஷ்டத்தில் விட்டுறக்கூடாது வாழ்க்கை என்னென்னா இந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமாகும் போது உடல் பலகீனம் மட்டும் இல்லை மனதிலும் பலகீனமாக ஆகிவிடுவார்கள் எமோஷனலி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க ரொம்ப டிப்ரெஷன் வந்துடும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கலாமான்லாம் எண்ணம் வரும் அடிக்கடி அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது எங்கேயோ ஓடலாமா எங்கேயோ போய் மோதிக்கலாமா எதையோ போட்டு உடைக்கலாமா யாரையா சத்தம் போட்டு தீர்க்கலாமா ஏதாவது சண்டை போடலாமா எங்கேயா ஓடி போயிடலாமா ரயிலில் போய் படுத்துடலாமா தண்டவாளத்தில் இப்படி கண்ணா பின்னான்னு வரும் எப்போ இந்த ஒரு வாரம் தாங்க முடியாது புரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்ம இது இயற்கையாக வர்றது என்ன ஃபிசிக்கலி டிஸ்டர்ப் ஆகும்போது அது மென்டலி டிஸ்டர்பன்ஸை கொண்டு வருகிறது இப்போ நமக்கே பாருங்களேன் யாருக்குமே ஒரு தாங்க முடியாத ஒரு அன்கம்ஃபர்டபுளான உடல் வேதனை வருதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ மனம் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறோம் கரெக்ட் யாருக்குமே வர்றது தான் உடல் நெருக்கடியில் இருக்கும் பொழுது மனம் சௌகரியமாக இல்லை இப்போ உதாரணமாக நல்ல வெயில் காலம் ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை வேர்த்து கொட்டுது ஆனால் வேலை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கு வீட்டில் இருந்தால் தான் கொஞ்சம் சட்டையை காட்டி போட்டுட்டு உட்காரலாம் ஆனால் சாமி என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேயும் ஸ்கைப் ஆன் பண்ணிவிட்டு கேமரா திருப்பி வச்சுட்டாரு நான் சட்டையாவது கொஞ்சம் காட்டி போடலாம் தான் அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு இப்போ பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ ஆஃபீஸில் வேலை பார்க்க வேண்டியது பல நெருக்கடி இப்போ என்னென்னா வேர்த்து கொட்டுது ஆனால் வேலை நெருக்கடி இருக்கு கரண்ட்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம்னா நம்ம மனசும் டென்ஷன் ஆகுது கரெக்ட் ஒரு மாதிரி மனம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது வேலையில் மனம் முழுக்க பதிய மாட்டேங்கிறது அந்த நேரத்தில் பார்த்து யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் நம்ம பிடிச்சி கடிச்சு விட்றோம் காஞ்சி விட்றோம் கரெக்ட் இது சாதாரண ஒரு பிரச்சனைக்கே இப்படி இருக்கு இது கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வரலாம் அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டத்தை விட்டு வெளியில் வரலாம் ஆனால் பெண்களுக்கு உடம்புக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை அப்போ என்னாச்சு உடம்பு முழுக்க அது பாதிக்குது அதனால அவர்களுடைய மனதையும் அது பாதிக்கிறது அப்போது ரொம்ப டிப்ரெஷன் வருது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்ன ஆகுது அப்போ கண்ணா பின்னாடி நடந்துக்கிறாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது அந்த நேரத்தில் பேசினா சண்டை வரும் ஏதாவது செஞ்சால் உடையும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஒன்று சுத்தம் சுகாதாரம் நம்ம சொல்கிறது வெளியில் சொல்லிக்கிற காரணம் ஆனால் வெளியில் சொல்லிக்காத அதை விட முக்கியமான காரணம் என்னென்னா இதுதான் மனநிலை பிரச்சனை இந்த மனநிலை பிரச்சனைனால ஏதாவது செஞ்சால் சின்ன சிக்கல் பெரிய சிக்கல் ஆகிடும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு முழு ஓய்வு அமைதி நல்லது சாப்பிடு தூங்கு அவ்வளோதான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தனியாக நீ ஒரு பாய் போட்டுக்கோ நீ பட்டு ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல பண்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கே நாகரீகங்கிற பேரில் அட்வான்ஸ் பெண்களுக்கும் சம உரிமைங்கிற பேரில் தொல்லை பண்ண வேண்டியது அவங்களையும் டியூட்டி அதுக்கு என்னமோ டெக்னிக் கண்டுபிடிச்சி அப்புறம் டியூட்டி வா அதுவா இதுவா டெக்னிக் கண்டுபிடிக்கிறது தப்பு இல்லை ஒரு ஏதோ கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனையை தலை அதை நீக்க முடியாது அதுக்கெல்லாம் டெக்னாலஜி கிடையாது அந்த இடத்துல ஓய்வு தான் தேர்வு ஆனால் அன்றைக்கே ஆஃபீஸ்க்கு வந்து வேலை செய்ய வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு பதட்டம் வருது கோபம் வருது அதை எல்லாத்தையும் காட்டி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது அவங்களுக்கும் இதெல்லாம் சேர சேர என்னன்னா வாழ்க்கையில் விரக்தி மனப்பான்மை ஆகிடும் இந்த விரக்தி மனப்பான்மை பேர குழந்தைகள்கிட்ட மருமகள் வரும்பொழுது பல பேர் மேலே பாயும் அப்புறம் குழந்தைகள் மேலேயும் பாயும் எல்லார் மேலேயும் பாயும் அதை தாங்க முடியும் அதனால் அவர்களுக்கு ஓய்வு தேவை போயிட்டு போகுது அப்படி பெண்கள் தங்களுடைய டியூட்டியை பிரித்து கொண்டார்கள் இப்படி ஆண்கள் பெண்களும் டியூட்டியை பிரித்து கொண்டு வந்தார்கள் அப்படி வாழும் பொழுது எமோஷனலி டிபெண்ட் ஆகும் இப்போ அந்த இடத்துல என்னன்னா அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது என்னத்தை செஞ்சாலும் பொறுத்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா உலகத்துல யார் இப்போ அது கணவன் ரெண்டாவது தந்தை இந்த ரெண்டு பேர் தான் தந்தைன்னா தாய் தந்தை அப்புறம் அதை விட்டா கணவன் இவங்களை தவிர இந்த உலகத்தில் யாருமே இந்த நாட்களில் ஒரு பெண்ணுடைய சேட்டையை தாங்கி கொள்ள முடியாது அப்போது அவங்க வந்து டிப்ரெஷன் ஆகும்போது மாதம் மாதம் இப்படியே டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லலை எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடும் ஒரு சில மாதங்களில் சாதாரணமாக இருக்கலாம் ஒரு சில மாதங்களில் அதிகமாகலாம் அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது அப்போ இதை தாங்கி கொள்ளக்கூடியவன் கணவன் அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு கணவன் இன்னைக்கு இல்லைன்னா இந்த பெண்ணுக்கு நினச்சி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் நான் எப்படி இதெல்லாம் தாண்டுவேன் இந்த மாதிரி பல பிரச்சனை என் வாழ்க்கையில் வருது அப்புறம் எனக்கு பொதுவான பாதுகாப்பு அப்புறம் மாதாந்திர சிரமங்கள் இப்படி பல பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் பல விதமான செக்யூரிட்டி இதையெல்லாம் தாண்டி நான் வாழ வேண்டும் எனக்கு எப்படி வாழ முடியுங்கிறது ஒரு ஃபியர் ஒன்று ரெண்டாவது இவரோட இணைஞ்சு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து பல நேரங்களில் அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டு விளையாண்டு சமைச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்து ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டிக்கிட்டு வாழ்ந்து இப்போ அந்த நபர் இல்லாமல் வாழ்வதை பார்ப்பதில் ஒரு சிரமம் அது மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் அல்லது என்ன ஒரு அன்பு அல்லது காதல் அந்த பிரிவு சோகம் அது இது மாதிரி காரணங்கள் அப்புறம் சமுதாயத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலைகளால் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பயந்து போய் வேறு திருமணம் செய்து கொண்டார்கள் பொதுவாக வேற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஒருவேளை இந்த கணவனுடன் வாழும்பொழுது அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுப்போம் அப்போது அட்டாச்மெண்ட்னா அந்த பாசம் என்பது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வயசில் பொதுவாக அந்த பாசங்கள் வரும் அது தவிர்க்க முடியாது அந்த சின்ன வயசில் அப்படிதான் பார்க்க வைக்கும் அது ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துது அந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்துட்டு அப்படி ஒரு நபர் இப்போ பாஸ் ஆகிட்டார் இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு அவர் இல்லாத வாழ்க்கையை நினைக்கும் பொழுதே மனசில் ஏகப்பட்ட கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல அது என்ன பண்ணுது அது வாழ்வதற்கு பிடிக்காத ஒரு நிலையை கொண்டு வருகிறது அப்போ வந்து இனிமேல் வாழறதுக்கு பதிலாக நம்ம முடிச்சிக்கல அந்த வாழ்க்கையை அப்படின்னு நினச்சிட்டு நெருப்பில் இறங்கி நாட்கள் கணவனுடன் சேர்ந்து அப்போ உண்மையை சொல்லப்போனால் இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல யாரும் பிடிச்சி தள்ளியெல்லாம் விடல சில நேரங்களில் இந்த பெண்ணாக ஓடி போய் நெருப்பில் விடலாம் விடாமலும் இருக்கலாம் பொதுவாக வந்து மறுபடி திருமணம் செய்து கொண்டார்கள் இதுதான் பொது விதியாக இருந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க பொது விதி பெண்கள் மறுபடி திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் அன்று இது தவறாக கருதப்படவில்லை இதுக்கு சான்றுகள் இருக்கிறது ரொம்ப பழைய காலத்தில் இடைக்காலத்தில் தான் அது மாறி போச்சு அது எப்போ எப்படி மாறிச்சுன்னு இப்போ வரப்போகிறப்ப அதை பற்றி தான் அந்த ட்ராக்கு தான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் முன்காலத்தில் திருமணம் பண்ணி கொண்டார்கள் பெண்கள் மறுபடி ஆனால் சில நேரம் சில பெண்கள் மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் வெளியில் இருந்திருந்தாங்கன்னாக்கா அந்த பாதிப்போடு இருந்திருந்தால் பைத்தியமாக இருப்பாங்க அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பெட்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கணவனுடன் சேர்ந்து தீயில் இறங்கினார்கள் அப்போது இன்னும் ஒன்று புரிஞ்சிடணும் எப்பயுமே மனம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு உடல் சிரமங்கள் பெருசாக தெரியாது ஞாபகம் வச்சுக்கணும் இது சைக்காலஜியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் யாராவது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான் இப்போ உதாரணமாக காதல் ஃபெயிலியர் ஒருத்தர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபெயிலியருக்கு அப்புறம் வரும் காதலில் இருக்கான்னு வச்சுக்கிங்களேன் இவன் என்ன பண்ணுறான்னா காதல் உணர்ச்சி அதிகமாக இருக்கும்போது கையில் பேர் எழுதான் நெருப்பு கம்பியை பழுக்க வச்சு கா வி தா நெருப்புல நெருப்புல கையில் எடுத்தான் கவிதா லூசு ஏன்னா காதலாம் ஸோ உணர்ச்சி அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி உடல் வேதனை பெருசாக தெரியாது இந்த முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் பாசிட்டிவ் உணர்ச்சிக்கு எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் உணர்ச்சி கேட்கவே வேண்டாம் நெகட்டிவ் உணர்ச்சியில் எங்கேயோ போய் மண்டையை மோதிக்கிட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்தால் கூட அவனுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அதை விட பெரிய வழி மனதில் இருக்கிறது அப்போ உடல் வழி அவனுக்கு பெருசாக தெரியாது இதெல்லாம் அடிப்படை உண்மைகள் இதெல்லாம் இருக்கிறது ஞாபகம் அப்படி இந்த பெண் மிகவும் அட்டாச்மெண்ட் இன்னைக்கு அந்த நபர் பிரிஞ்சு போயாச்சுங்கிறதுனால மனம் மிக மிக துடிக்கிறது வருந்துகிறது தாங்க முடியவில்லை இப்போ இந்த பெண் தீயில் இறங்குகிறாள்னா இப்போ நெருப்பில் இருக்கும்பொழுது உடல் சுட்டால் கூட அந்த மனதினுடைய வேதனையை விட பார்க்கும்பொழுது அது பெருசாக இருந்த பெண்ணுக்கு எண்ணிலே நெருப்பில் இறங்கின பெண் ஒரு ஒரு சில நிமிஷத்தில் துடிச்சு இறந்து போயிட எந்த விபத்தும் படுத்தாங்க சென்னையில் நடந்த கட்டட விபத்துலேயும் சரி அப்புறம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா மட்டும் என்ன அதில் இறந்தவனுக்கு மட்டும் உடல் துடிக்காமல் இருக்குது எல்லாத்துலேயும் துடிச்சிட்டு தான் இருக்குது பல இயற்கை மரணத்துலேயும் நோய் நொடிகளால் இறக்கும் பொழுதும் உடம்பு துடிக்காமல் இருக்கு அதுலேயும் துடிச்சிட்டு தான் இருக்குது ஸோ சாகவே வேண்டாம் நோய் நொடியே படுத்திருக்கிறவருக்கு மட்டும் உடம்பு துடிக்காம இருக்கு அவருக்கும் துடிச்சிட்டு தான் இருக்கு அவரு கூட சொல்றாரு நான் செத்து போயிட்டா கூட பரவாயில்லப்பா யாராவது என்னை கொஞ்சம் கொண்டு விடுங்கப்பா என்னால் இந்த வழியை தாங்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஏதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற சொல்றாங்க எனக்கு தயவு செஞ்சு கொண்டு விடுப்போம் எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கைங்கிறான் அப்போ அவன் வந்து இந்த வழியை விட மரண வழியை விட பெரிய வழியை அனுபவிச்சுட்டு ஸோ அதனால் நாம் உடனே ரொம்ப பதட்டமாக கூட இந்த மீடியாக்காரங்களாம் இன்றைக்கி நம்மளை போட்டு அதிகம் இதையும் காட்டி காட்டி பயமுறுத்துறதுனால நம்ம மரணம்னா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு முதல்ல நினைக்கூடாது மரணம் வரும் நோய் நொடிகள் வரும் வலி வேதனை வரும் இது வந்து இதெல்லாம் இன்பில்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு பார்த்தாச்சுன்னா இதில் ஒன்றும் வேதனைப்படுறதுக்கு பச்சாதாபப்படுறது எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் வரும் உனக்கும் வரும் அப்புறம் என்னப்பா இப்படி தான் மனித வாழ்க்கை பல்லுன்னு இருந்தால் பல்லு வலி வரும் தலைன்னு இருந்தால் தலை வலி வரும் அப்புறம் தலைவலி வந்ததுன்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் பச்சாதாபத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது கெட்ட முதல்ல இந்த பச்சாதாபத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து மீடியாவை பாப்புலர் பண்ணுறது இதெல்லாம் வந்து அப்புறம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக பச்சாதாபத்தை ஏற்படுத்துறது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் கெட்ட மனிதருக்கு சிரமம் வரும்போது நம்பிக்கை கொடுக்கணும் பாரு இப்படி அங்கே நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையிலையும் வரும் தயாராயிரு எது வந்தாலும் தாங்க தயாராரு அதனால இப்போ அவனுக்கு கஷ்டம் வந்திருக்குன்னா அவனுக்கு உதவி பண்ணு தைரியமாக தான் பேசணும் நமக்கும் ஒரு அச்சோ இங்கே பாரு இங்கே பாருன்னு ஏதோ அந்த கட்டடத்தெல்லாம் உடனே மாட்டின உடனே கையை அவளை ஃபோட்டோ எடுத்து காட்டி டிவியில் காட்டி பச்சாதாபத்தை ஏற்படுத்த வேண்டியது எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து பச்சாதாபத்தை ஏற்படுத்தினா பயமுறுத்தினா என்னென்னா பார்க்குறவனுக்கு இதெல்லாம் கோரமானது ஐயோ இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு நினைப்போம் அப்புறம் நாளைக்கு இவன் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் வந்ததுன்னா அது வந்த உடனே செத்து போயிடுவான் இந்த நினைப்புலேயே செத்து போயிடுவான் அதை மீறி வாழறதுக்கே அவனுக்கு தைரியம் வராது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ இதெல்லாம் வரும் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை மனித வாழ்க்கையில இப்படிதான் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சுனாமியை தாண்டி வந்திருக்கு எத்தனையோ நிலநடுக்கத்தை தாண்டி சமுதாயம் வந்திருக்கு எத்தனையோ பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் தாண்டி வந்திருக்கு இதெல்லாம் வரும் இதுக்கிடையே வாழ்ந்து பழகணும் இப்படிதான் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நேரத்தில் உதவி பண்ணிடும் அப்படி இந்த பெண்கள் தீக்குளித்தார்கள் அப்படின்னா இதை இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும் தீக்குளித்தார்கள்னு சொன்ன உடனே இது ஐயோ ஏதோ காட்டு முறைத்தனம் ரொம்ப கொடூரமானதெல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் இயற்கை நம்மளும் கூட ஒரு நாள் உணர்ச்சி அதிகமாச்சுன்னா நம்மளே கூட தீக்குளிக்கிற மாதிரி ஆகலாம் இப்போ பார்ட்டியில் கட்சி தொண்டர்கள்லாம் எத்தனை பேர் தீக்குளிக்கலையா த தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இல்லை தண்ணி போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா இவன் தீ குளிக்க தீ ஏன்னா அவர் தடுமாறி கீழே விழுந்தாரு ஸோ போயிட்டு போகுது என்னமோ அப்படி இதெல்லாம் யார் வாழ்க்கையில் வேணாலும் வரலாம் அதனால் இதை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடாது இது அவர்களுடைய உரிமை அந்த நபருடைய உணர்ச்சி இப்படி செயல்பட்டது அந்த இடத்தில் நம் கௌரவமாக பார்த்து மதிக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டார்கள் சில பேர் அறிந்தாங்க ஓகே ரொம்ப பெரும்பாலும் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் இப்படி நடந்துட்டு அப்புறம் மறுபடி காலம் ஆக ஆக முகலாய பேரரசு நடந்தது நம்ம நாட்டில் அப்போ என்னாச்சுன்னா அப்போ இந்த பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வந்து கேள்விக்குரியாச்சு கணவன் இறந்து போயாச்சுன்னா அந்த பெண்ணை வந்து இந்த முகலாய பேரரசினுடைய படைகள் முஸ்லீம் படைகள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் அங்கே அவங்க அடிமையாக வச்சுப்பாங்க அவங்க குழந்தைகளை பருத்துக்கிறது சாதனமாக வச்சுக்கிறாங்க அவங்க அப்புறம் என்னன்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே தூக்கிட்டு போயிடுவாங்க கேட்கறதுக்குலாம் ஆள் கிடையாது யாராவது கேட்டால் கொலை பண்ணி போட்டுருவாங்க இப்படி பெண்களை கடத்தி கொண்டு செல்லும் நிலைமை இருந்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குருகுலத்துக்கு போய் படிப்பாங்க அந்த பழமை இருந்தது அப்புறம் இந்த மாதிரி கணவன் இறந்து போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு தனியாக இருந்துட்டு அப்புறம் இன்னொருத்தருடைய நட்பு வந்த பிறகு அந்த நபருடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு நபருடைய வாழ்க்கையை செட் ஆகிறதுக்குள்ள இவன் தூக்கிட்டு போயிடுவான் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை முகலாய பேரரசுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா பெண்களை குருகுலம் அனுப்பும் பழக்கத்தை நிறுத்தி கொண்டார்கள் ஏன்னா பெண்கள் எங்கேயாவது நடக்கிறது இருக்கிறத பார்த்தா தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால அப்பா வீட்லேயே வச்சுக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு கணவன் ஒருவேளை இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை வந்து முஸ்லீம்களை தூக்கி சென்று குடும்பம் கொடூரம் பண்ணதுனால இவங்க என்னன்னா இம்மிடியட்டாக சூசைட் பண்ணிட்டாங்க அது ஒரு பழக்கம் வந்தது அது அப்போ தான் அதிகமாச்சு இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து அதிகமாகி கணவன் இறந்தாலே உடன்கட்டை ஏறது அப்படிங்கிற ஹேபிட் வந்துச்சு நம்ம நாட்டில் எப்படின்னா முகலாய பேரரசு சமயத்தில் ஏன்னா இந்த பெண்களுக்கு வந்து நம்ம அவங்ககிட்ட போய் சித்திரவதைப்படுறதுக்கு பதிலாக இது எவ்வளோ பரவாயில்ல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் இறங்கிட்டாங்க இப்போ தான் இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் அதிகமானது ஓகே அது அப்புறம் இப்போ நாளடைவில் முகலாய பேரரசு நீங்கினதுக்கு அப்புறமே திரும்ப அந்த அவேர்னஸ் வந்து அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதுனால அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இப்போ அரசியல் சட்டமாகவே ஆக்கிட்டாங்க ஓகே போயிட்டு போகுது அப்படி முன்காலத்தில் இப்படி இருந்தது வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள் இருந்தன அப்படின்னு அப்ப சாதாரண மனிதனே பலதார திருமணத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்தான் ஆச்சா இது குற்றமாக பார்க்கப்படவில்லை அச்சா ஓகே அப்போ மன்னர்களுக்கு இன்னும் ஒரு படி மேலான நிலை இருந்தது அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா அல்லது ஒரு அப்பாவுக்கு என்ன கடமை இருந்தது என்றால் இந்த பண்பாட்டை வாழ்ந்து காட்டும் சந்ததிகளை உருவாக்கி உறுதியாக வாழ வைத்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும் இப்படி ஒரு நிலைமை இருந்தது அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் வச்சுன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன குழந்தை குட்டி பிறந்தாச்சா அப்படின்னு எதுக்காக இந்த கேள்வி கேட்கறது வந்துச்சுன்னா பழக்கம் வந்துச்சுன்னா அப்போ உனக்கு பித்ரு யக்கியம்னு ஒன்று இருக்குது பித்ருக்கள் சொல்லி கொடுத்ததை நீ சொல்லி கொடுத்துட்டு போகணும்னு உனக்கு டியூட்டி இருக்கு அந்த டியூட்டியை செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு குழந்தை பிறந்தாச்சா அப்படின்னு சும்மா குழந்தை ஒன்றும் பொம்மை கிடையாது உனக்கும் ஒரு குழந்தை பத்துக்குச்சு உனக்கும் குழந்தை பத்துக்கிற திறமை இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் குழந்தை பிறந்துச்சா அப்படிங்கிற அர்த்தத்தில் கிடையாது உன்னுடைய கடமையை நீ சரிவர பூர்த்தி செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டாயா சோம்பலாக இருக்காதே குழந்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போ இத்தனை ஆயிரம் தலைமுறைகளாக வந்த பண்பாடு உன் கண் உன் காலத்தில் உன் உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ குடும்பத்தை நிர்வாகத்தை செய்த காலத்தில் குழந்தை இல்லாதால் கட்டாகிவிட்டது இந்த பண்பாடு தொடர முடியாமல் அது வந்து பழங்கால நினைவு சின்னங்களாகிவிட்டதுங்கிற நிலைமை வரக்கூடாது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும்னா குழந்தை கட்டாயம் வேணும் பெற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு போ அதனால குழந்தை பிறந்துச்சேன்னு கேட்டாங்க ஓகே இப்போது சாதாரண ஒரு அப்பாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்ட் அப்போ ஒரு மன்னனுக்கு என்ன தெரியுங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி மன்னருக்கு என்ன கடமை போதிக்கப்பட்டு இருந்தது பூர்ணாத்தர்களால்னா இந்த நாட்டை இந்த பண்பாட்டு கல்வியுடன் பண்பாட்டு கல்வியை கற்று அந்த பண்பாட்டிற்கு ஏற்ப வழி நடத்த வேண்டும் அப்படி ஒரு நிலைமை மன்னர்களுக்கு இருந்தது அதற்கு ஏற்ற சந்ததிகளை விருத்தி செய்ய வேண்டும் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ராஜான்னா என்னன்னு தெரியாதனால நமக்கு ஒரு ஆசை வரும் அது என்ன சார் ராஜா தான் சந்ததி உண்டு பண்ணுமா என் பையன் தான் ராஜா வரலாம் எங்கிட்ட குழந்தை இருக்கு அதுக்கு எதுக்கு ராஜாவே ஏகப்பட்ட குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் உண்மை என்ன தெரியுங்களா இது ராஜா காலமாக இருந்தா ராஜாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற யாருமே தன்னுடைய மகனை மகனை ராஜாவாகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா எந்த அம்மா அப்பாவும் தன்னுடைய மகனை ராஜாவாகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வாழ்க்கை ராஜாவுடைய வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்கான வாழ்க்கை ரொம்ப அது பார்க்கறதுக்கு தான் ஆடம்பர வாழ்க்கை மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு தான் ஒரு பெரிய நகை நட்டு பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது மாதிரி ஒரு சேலஞ்சான வாழ்க்கை உயிருக்கே சேலஞ்சு செத்து போனால் கூட பரவாயில்ல இது அதை விட யுத்தத்தில் போய் நின்று சண்டை போடணும் எதிரியோட அம்பு வந்து கண்ணில் குத்தலாம் காதில் குத்தலாம் நெஞ்சில் குத்தலாம் கழுத்தில் குத்தலாம் அதுக்கப்புறம் ஓடாம நின்றுட்டு சண்டை போடுங்க அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ராஜா ஒருவேளை அந்த யுத்தத்துல தோத்து போயாச்சுன்னா தப்பிச்சு வந்தா அடுத்த நாள் வந்து பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது நாட்டுக்குள்ள காட்டுக்குள்ள ஓடி போய் கிழக்கி பழத்தி சாப்பிட்டு வாழ்ந்து நாட்டுக்குள்ள எட்டியே பார்க்க முடியாது சாதாரண குடிமக்கள்லாம் கூட வீட்டுல இருக்கிறான் ஆனா ஒரு ராஜா தோத்து போயிட்டான்னா நாட்டுக்குள்ள எங்கேயுமே இருக்க முடியாது ஒண்ணு செத்து போகணும் போய் தப்பிச்சான்னாக்க நாட்டுக்குள்ள எங்கேயும் இருக்கக்கூடாது காட்டுக்குள்ளதான் இருக்கலாம் என்ன வாழ்க்கை பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சான வாழ்க்கை ராஜாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களால் கற்பனை பண்ண முடியாது இப்போ உதாரணமாக இந்த மகாபாரதத்திலேயே நீங்கள் கேள்விப்பட்டதுலேருந்து பார்ப்போமே ராஜாக்களுடைய வாழ்க்கையில் பஞ்சபாண்டவர்கள் மிகப்பெரிய நிலைமையில் இருந்தாலும் மன்னர் வாழ்க்கையில் அப்புறம் பாருங்க காட்டுக்கு பன்னெண்டு வருஷம் போனாங்க என்ன பன்னெண்டு வருஷம் நல்ல துணி கிடையாது தூங்குறதுக்கு கட்டடம் குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கட்டடம் கிடையாது ஒரு நல்ல போர்வை கிடையாது ஏன்னா அங்கே உள்ள குளிர்லாம் உங்களால் கற்பனை பண்ண முடியாது காட்டுக்குள்ளே மழையிலேருந்து பாதுகாப்பு கிடையாது வெயிலேருந்து பாதுகாப்பு கிடையாது அந்த வெயிலில் கொடுமையான வெயில் நார்த் இந்திய வெயில் என்ன ரொம்ப ரொம்ப சிரமமான வாழ்க்கையில் வாழ்ந்தார் பன்னெண்டு வருஷம் சாப்பாட்டுக்கே உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில் தூங்குறதுக்கு இடத்துக்கு உத்தரவாதம் கிடையாது குடிக்க தண்ணிக்கு உத்தரவாதம் கிடையாது நாளைக்கு உயிரோடு இருப்போங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது இப்படி பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தாங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் அனுப்பி வைப்பீங்களாங்க பன்னெண்டு வருஷம் நான் கேட்குறேன் இப்படி அனுப்பி வைப்போமா நாங்கள் முடியாது அப்போ ராஜாக்கள் குடும்பத்தில் யாரும் இதை அப்செக்ட் பண்ணல அந்த பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா கண் குந்தி அம்மா வழியில கேட்டுக்கு வெளியில வந்து கண்ணீரோட அனுப்பி வைக்கிறாங்க பையனை காட்டுக்கு போக வேண்டிய நிலம் வந்துருச்சேன்னு அப்போ ஒரு தாயோட ஒரு தாயோட உள்ளம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க பார்க்கணும் இதெல்லாம் ராஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் இது ஈஸி கிடையாது சாதாரண குடிமக்கள்லாம் இது கற்பனை பண்ண முடியாது ராஜ வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிரமங்கள் இருக்கு அப்படின்ட்டு அப்படி அதுவும் அதே போலதான் மகாராணிகள்லாம் அவங்க பார்த்தா மகாராணின்னா பெரிய இது மாதிரி நினைப்பு ஆனா அடுத்த நாள் யுத்தத்துல கணவன் தோத்து போயாச்சுன்னா அடுத்த நாள் இவங்க வந்து கற்பனையே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை யாராலையும் கற்பனை பண்ண முடியாது சாதாரண பெண் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஆனா இந்த மகாராணிக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வேத கல்வி கொடுக்கப்பட்டுள்ளது அதையும் எப்படி கையாள்வது அதையும் எப்படி ஈஸ்வர பாவனையுடன் தாங்கிக் கொள்வது என்று மனம் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்ப அந்த வேத மன தயாரிப்பின் மூலமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர இது ஈஸி கிடையாது அப்போ அங்கே விசேஷமான போதனை தேவைப்படுகிறது அப்போ மன்னர்களுக்கு அந்த விசேஷ போதனை இருந்தது சாதாரணமாக எந்த அப்பாவும் தன்னுடைய மகனை இந்த ரிஸ்கான வாழ்க்கையில் அனுப்ப மாட்டாங்க அப்போ மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரிஸ்கான வாழ்க்கைக்கு தன்னுடைய குழந்தைகளை தயார் செய்தார்கள் இப்போ கூட ஒரு பழமொழி பேசிப்போம் நம்ம நாட்டில் இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இப்போவும் இருப்பாங்க இருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நாடு ரொம்ப கெட்டு போச்சுங்க சார் இந்த நாட்டை சரி பண்ணணும்னா இன்னொரு மகாத்மா காந்தி வரணுங்க சார் அந்த இன்னொரு மகாத்மா காந்தி வந்தால் தான் சார் இந்த நாட்டை சரி பண்ணலாம் ஓ அது சரி அப்போ ஒன்று ஒரு அப்படின்னா ஒரு குறுக்கு வழி இருக்குது சார் பண்ணிடலாம் சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானே ஆமாம் உங்கள் பையனை மகாத்மா காந்தி ஆக்கிடலாம் சார் இல்லை இல்லை இல்லை என் பையன் ஆக்க வேண்டாம் நாட்டில் வேற யாராவது மகாத்மா காந்தி ஆகிட்டான் இது எப்படி இருக்குது என்ன யாராவது ஒருத்தர் மகாத்மா காந்தி ஆகணும் உத்தம புத்திரன் ஆகணும் சுயநலம் இல்லாமல் வாழணும் பேண்ட் சட்டை